பகவத்கீதை இருபத்தி மூன்றாவது நாள் வகுப்பு இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி பதினாலு ஓம் சுக்லாம் பத்ரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாகியத் சர்வபீமோபம் ஓம் கணநாதன் காக்கட்டும் ஓம் ஞானாதன் காக்கட்டும் என் கல்வி முழுமை பெற என் கல்வி முழுமை பெற உள்ளிருந்தோ வெளியிருந்தோ இடையூறு இன்று செய்து இடையூறு சரஸ்வதி அருளட்டும் சரஸ்வதி அருளட்டும் நுண்ணறிவு பிடித்திருக்க சொன்ன பொருள் சொல்லாத சொன்ன சொல்லாத பொருள் அனைத்தும் கண்டுவிட பொருள் அனைத்தும் கண்டுவிட தட்சிணாமூர்த்தி அவன் தட்சிணாமூர்த்தி அவன் வேதத்தை விளக்கட்டும் வேதத்தை விளக்கட்டும் ஞான விளக்கேற்றி வைத்து ஞான விளக்கேற்றி வைத்து துயர் இருளை அழிக்கட்டும் துயர் இருளை அழிக்கட்டும் ஆச்சாரிய பரம்பரையை John Parambare, Anne Gorin, Arun Gorin, இன்னைக்கு நான் போல வேலைக்கு இன்னைக்கு நேற்று கொஞ்சம் செய்துட்டு அதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றுறது சொல்லிட்டுங்க இன்னைக்கு டெத் ஆச்சு அக்கா பொண்ணு ஃப்ரெண்டு டெத் ஆகிருந்துச்சு அது இன்னைக்கு இது பண்ணுவாங்க காரியம் அதனால அங்கே போகணும் பார்த்துட்டு வேலை தான் முக்கியம் இன்னைக்கு தியான சுலோகம் பண்ணலாம் ஓம் பார்த்தா எடுத்துட்டேன் ॐ श्री परमात्मने नमः ॐ श्री परमात्मने नमः ॐ ॐ अथ श्रीमद्भगवद्गीता ॐ अथ श्रीमद्भगवद्गीता हम्म, सप्तमोऽध्यायः ज्ञानविज्ञानयोगः पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिया मध्ये महाभारतम् अद्वैता சிறந்த மகாத்மா அவன் துர்லபகா சுதுர்லபகா கிடைப்பதற்கு அறியவன் அப்படின்னு சொல்லியிருந்தார் இருபது படிகள் தைஹி தைஹி தைஹி அந்தந்த காமங்களால் ஹிருதஜானாக ஞானம் நீக்கப்பட்டவர்கள் அல்லது ஞானம் தடுமாறி செய்யப்பட்டவர்கள் வேறு வேறு மார்க்கங்களில் தடுமாறி செய்யப்பட்டவர்கள் அந்நிய தேவத்தாக பிரபத்தியத்தே வேறு வேறு தேவத்தைகளை பிரபதனம் அடைகிறார்கள் அல்லது சரணடைகிறார்கள் தம் தம் நியமம் ஆஸ்தாய அந்தந்த நியமங்களில் நின்று கொண்டு இது நடக்கிறது எப்படி ஸ்வயா பிரகிருத்தியா நியத்தாக உன்னுடைய பிரகிருத்தியினால் உந்தப்பட்டு செல்கிறான் அந்த பலன்களை அடைகிறான் எப்படி அடைகிறான் அந்த பலன்களும் பிரகிருத்தியா நியத்தாக இந்த இயற்கையில் உள்ள நியத்திகளால் கட்டமைக்கப்பட்டு பலன்களை அடைகிறான் கட்டமைக்கப்பட்டுள்ள நியத்திகளின்படி இந்த இயற்கையால் கட்டமைப்பு கட்டமைக்கப்பட்டுள்ள நியத்திகளின்படி அந்தந்த பலன்களை அடைகிறான் அப்படின்னு முடிச்சார் அதெல்லாம் பார்த்தோம் இது திருப்பி சொல்ல இருபத்தி ஒன்று யோ யோ யோ யோ யாம் யாம் யாம் யாம் தனும் பக்தஹ தனும் பக்தஹ யோ யோ யாம் யாம் யோ யோ யாம் யாம் தனும் பக்தக தனும் பக்தக தனும் பக்தக எப்படி சொல்லணும் அப்படி மட்டும் சொன்னால் போதும் श्रद्धया श्रद्धया अर्जितुम् अर्जितुम् इच्छति इच्छति इच्छति इच्छति तस्य तस्य तस्य तस्य तस्य तस्य अचलां श्रद्धाम् अचलां श्रद्धाम् अचलां श्रद्धाम् अशलां श्रद्धां तस्य तस्य तस्य तस्य अचलं श्रद्धाम् अशलां श्रुतां तां तामेव एव तामेव तामेव विदधामि विदतामि विदधामि विदधामि अकम् अहं अहम् अहं विदधाम्यहं मिलताम्यहं विदधाम्यहं मिलताम्यहं तामेव तामेव विदधाम्यहं मिलताम्यहं यो यो यां यो यो यां धनुं भक्तः भक्तः भक्तःर्चितुम् श्रद्धयार्चितुम् इच्छति इच्छति तस्य तस्य तस्य तस्य अचलां श्रद्धाम् अचलां श्रद्धां तामेव तामेव विदधाम्यहम् विदधाम्यहम् அப்படி யோ யோ யார் யாரெல்லாம் யோன்னு சொன்னா யகா யக யகா அப்படின்னா யகன்னா யார் யோன்னு யார் யாரெல்லாம் எக எகன்னு யார் யாரெல்லாம் யாம் யாம் எதனை எதனை அப்படின்னா இந்த இடத்துல தேவத்தை அர்த்தம் யான்னா எவளோ யாரோ அப்படின்ட்டு இந்த இடத்துல போன ஸ்லோகத்தினுடைய கனெக்ஷன் இது போன ஸ்லோகத்தில் தேவதாவை பற்றி சொல்லிட்டு இருந்தாரு அதனால இதுவும் தேவதாவை தான் சொல்றாருன்னு அந்த தேவத்தைகளை அந்த தேவத்தைகளை எந்தெந்த தேவத்தைகளை அப்படின்ட்டு அர்த்தம் யாம் யாம்னா பக்தகா ஒரு பக்தன் தனும் தனும் தானே இருக்காங்க யாம் யாம் தனு தனும் தனும்னு சொன்னால் ஒரு கட்டமைப்பு தனுன்னு சொன்னால் தேகம்ட்டு அர்த்தம் பொதுவாக தனு இந்த உடம்பு பேர் தேகம் இந்த இடத்துல தனுனா என்னன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு கட்டமைப்பு விதிகளின் படி உள்ள ஒரு கட்டமைப்பு அது ஏன்னா உடம்பே விதிகளின் படி உள்ள ஒரு கட்டமைப்பு ஒரு குறிப்பிட்ட பலனை கொடுப்பதற்காக உள்ள கட்டமைப்பு அது பேர் தனு அப்படி இந்த தனுவினை எதனை எந்தெந்த தேவத்தையை இந்த தனுவினை பக்தக ஒரு பக்தன் ஆனவன் ஸ்ரத்தையா ஸ்ரத்தையுடன் அப்படின்னு அர்த்தம் ஸ்ரத்தைன்னா நமக்கு தெரியும் என்னென்னா இந்த இடத்துல ஸ்ரத்தைனா நம்பிக்கை பொதுவாக ஸ்ரத்தைனா வேறு பொருள் இருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம் இந்த இடத்துல நம்பிக்கை நம்பிக்கையுடன் அர்ச்சித்தும் வழிபட அர்ச்சனை செய்ய அல்லது வழிபட இச்சதி விரும்புகிறானோ அல்லது முயற்சிக்கிறானோ தஸ்ய அவனுடைய தஸ்ய தஸ்ய அப்படின்னா அவர் அவர்களுடைய அவனவனுடைய அச்சலம் ஸ்ரத்தாம் அச்சலம்னு சொன்னால் சலம்னா நகருதல் அச்சலம்னா நகராதது அதனால தான் அருண அச்சல அருணாச்சல அப்படின்னு அருணன்னு சொன்னால் என்னென்னா சூரியன் அச்சலம்னா அகரா நகராத அப்போ நகராத சூரியன் மாதிரி பிரகாசிக்கிறவன் அப்படின்னா இது அருணா அவருக்கு பேர் அருணாச்சலன் யார் எப்பொழுதும் அசையாமல் நகராமல் பிரகாசிக்கிறாரோ அவருக்கு பேர் அருணாச்சலன் அப்படின்னா பரம ஆத்மா நமக்குள் நான் என்ற அறிவாக இருந்து கொண்டு பிரகாசிக்கிறார் வாழ்க்கையில் எல்லா அறிவும் வருது போகுது இப்போ உதாரணமாக வகுப்பு இருக்குங்கிற அறிவு இருக்குது இந்த கட்டடம் இருக்குங்கிற அறிவு இருக்குது ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த அறிவு இல்லை வேற அறிவு இருந்தது ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த அறிவு போயிடுது அப்போ எல்லா அறிவும் வருது போகுது வராத போகாத அறிவு இது இந்த நான்கிற அறிவு திடீர்னு வந்துருச்சு சார் எனக்கு திடீர்னு போயிடுச்சு சார் கிடையாது அது எப்படி இருக்கு அதனால அந்த நான்கிற அறிவாக இருப்பவருக்கு பேர் அருணாச்சலன் சூரியனை போல எப்பவும் பிரகாஷிச்சுக்கிட்டு இருக்கான் அதனால அச்சலம்னு சொன்னால் அசையாத இந்த இடத்துல அச்சலம்ங்கிறத பரமாத்மாவுக்குலாம் அவர் சொல்லலை இந்த இடத்துல இந்த சிரத்தைக்கு அச்சலாம் ஸ்ரத்தாம் அசையாத ஸ்ரத்தை அப்படின்னா நீங்காத சிரத்தை நீங்காத நம்பிக்கை அசைக்க முடியாத நம்பிக்கை மறுக்க முடியாத நம்பிக்கை சந்தேகத்தை உண்டு பண்ணாத நம்பிக்கை சந்தேகத்தை வைத்திருக்காத நம்பிக்கை சந்தேகம் இல்லாத நம்பிக்கை அந்த மாதிரி அது பேர் உறுதியான நம்பிக்கை அப்படி உறுதியான நம்பிக்கை தசிய தசிய அச்சலாம் சிரத்தாம் அவர் அவர்களுடைய அந்த உறுதியான நம்பிக்கையை தாம் ஏவ நான் தான் தாம் தாம் ஏவ அவை அதனை அதனையே விததாமி அகம் விததாமி என்றால் ஏற்படுத்துகிறேன் தாங்குகிறேன் இது வந்து வேர் சொல்லிருந்து வருது ததாமி அப்படின்னா தருகிறேன் விததாமின்னா ஸ்திரமாக உறுதியாக விசேஷமாக ததாமி ஏற்படுத்துகிறேன் தாங்கி தாங்கச் செய்கிறேன் தாங்கி பிடிக்கிறேன் அகம் நான் இந்த ஏவங்கிறது ஆக்சுவலாக இங்கே வரும் அகம் ஏவ தாம் ஏவங்கிறது இல்லைங்கன்னா அங்கேருந்து ஏவங்கிறது இங்கே கொண்டு வரணும் அகம் ஏவ அப்படின்னா நானே ஏற்படுத்துகிறேன் அப்படின்னா என்ன ஒரு தடவை பொருள் பார்த்தா புரியும் யா யோ யோ யார் யாரெல்லாம் யாம் யாம் யார் யாரெல்லாம் யோ யோவுக்கு அப்புறம் பக்தவை கொண்டு வந்து இங்கே வச்சுக்கணும் அப்புறம் சரியாக போகும் யோயோ பக்தக எந்தெந்த பக்தர் எல்லாம் யாம் யாம் தனு எந்தெந்த தனுவை கட்டமைப்பு அப்படின்னா இந்த இடத்துல எதற்கு ரெஃபர் பண்றாருன்னா தேவத்தையே ரெஃபர் பண்றாரு ஏற்கனவே தேவத்தையை பற்றி தான் பேசிட்டு போறோம் அதனால இந்த இடத்துல தேவத்தைன்னு புரிஞ்சுக்கணும் யாம் யாம் தனும் எந்தெந்த தேவத்தை கட்டமைப்புகளை ஸ்ரத்தையுடன் ஸ்ரத்தையா அர்ச்சித்தும் வழிபட இச்சத்தி விரும்பி செல்கிறானோ தசிய தசிய அவர் அவர்களுடைய யாருடைய பக்தசிய பக்தனுடைய அப்படின்னு புரியணும் மேல் வரியில சொல்லியிருக்காரு அக்ஷராம் ஸ்ரத்தாம் இந்த அசையாத நம்பிக்கையினை தாம் தாம் ஸ்ரத்தாம் அந்த அசையாத நம்பிக்கையினை அகம் ஏவ நானே தான் விததாமி ஏற்படுத்துகிறேன் உண்டு பண்ணுகிறேன் அப்போ இது ரொம்ப சிக்கலான இடம் இதெல்லாம் இப்போ முன்னாடி தான் சொன்னார் ஒரு இடத்துல என்ன ஒருவன் என்னை விரும்பி வருகிறார்கள் அறிவாளிகள் வேறு எதிலும் நாட்டம் இல்லாமல் என்னையே கதியாக வந்து சேருகிறார்கள் ஞானிகள் அப்படின்னு பதினெட்டுல சொன்னாரு அவர் எப்படி வர்றான்னா பல பல பத்தொன்பதாம் ஸ்லோகத்தில் சொன்னார் பல ஆயிரம் பிறவி பல கோட்டி பிறவிகளுக்கு அப்புறம்தான் வாசுதேவன் தான் சர்வம்னு சொல்லி என்னையே வந்து அடைகிறான் கத்தியாக அப்படின்னு பத்தொன்பதுல விளக்கினார் இருபதுல என்ன சொன்னார்னா இந்த அறிவை இழந்தவர்கள் அல்லது அறிவு தடுமாறியவர்கள் காமத்தினால் தூண்டப்பட்டு வேறு வேறு தேவத்தைகளை அடைகிறார்கள்னு சொன்னார் இருபதில் அந்த நியத்தி கட்டமைப்புகளின்படி அந்தந்த பலன்களை அடைகிறார்கள் அப்படிங்கிறத அங்கீகரிச்சார் அப்படி வேறு தேவத்தைகளை வழிபடுறதுனால பலன் இல்லாமல் போறது கிடையாது அவனுக்கு பலன் கிடைக்குது எந்த காமத்தின் தேவைக்காக அவன் சென்றானோ அதை பூர்த்தி அடைகிறான் அதை பெறுகிறான் காரணம் என்னன்னா அங்கு உள்ள நியத்தி கட்டமைப்பு அந்த பலனை ஏற்படுத்துதுன்னு சொல்லி இருபதில் சொன்னார் இப்போ சொல்லிட்டு இங்கே என்ன சொல்கிறாருன்னா இருபத்தி ஒன்றில் அந்த அவனுக்கு வந்த அந்த ஸ்ரத்த இருப்பாரு நம்பிக்கை அந்த நம்பிக்கையுடன் அந்த தேவத்திட்ட போறான்னா அதை ஏற்படுத்தினதே நாதாங்கிறார் இப்போ என்ன பண்ணுறது <laughs> இப்போ இது இப்போ இப்படி சொன்னார்னா அவனை வந்து நம்ம பிளேம் பண்றதுக்கே ஒண்ணு இல்லாமல் இருக்கு அவனை ஒண்ணு குறை சொல்லவே முடியாது என் அது வந்து எந்த தேவத்தை கிட்ட போனாலும் அப்படின்னு சொல்லிடுறாரு அதாவது ஒரு பலனை விரும்பி ஒரு பலனை அடைய விரும்பி ஏதோ ஒரு கட்டமைப்பை சரணடைகிறான் அந்த கட்டமைப்பை நம்புகிறான் நம்பி சென்று அந்த கட்டமைப்பை ரெஃப்யூஜாக அடைக்கலமாக இருக்கிறான் அந்த கட்டமைப்பு எதுவாகவெல்லாம் இருக்கலாம் அதாவது ஒரு காமம்னு வந்துடுச்சு ஒரு விருப்பம்னு வந்துடுச்சு அது மட்டும்தான் எங்கே ப்ரொடியூஸ் ஆகுது உள்ளுக்குள்ளே ப்ரொடியூஸ் ஆகுது அந்த விருப்பத்தை சரணடையும் இடங்கள் எல்லாம் இருப்பவைகள் அதை இவன் ப்ரொடியூஸ் பண்ணலை அது இருக்கு அது எதுவாக எல்லாம் இருக்கலாம் அது நம்ம வந்து இருபதில் பார்த்தோம் அது வந்து ஒரு நபராக இருக்கலாம் இவர்கிட்ட போனால் காரியமாகும் ஒரு பதவியாக இருக்கலாம் இந்த பதவி அடைஞ்சால் நான் திருப்தியாக இருப்பேன் பணமாக இருக்கலாம் இவ்வளோ பணத்தை அடைஞ்சால் நான் நிம்மதியாக இருப்பேன் புகழாக இருக்கலாம் இந்த புகழ் வந்துச்சுன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்கும் ஒரு தெய்வமாக இருக்கலாம் இந்த சாமியை அடைஞ்சாக்கா எனக்கு வந்து இந்த பலன் கிடைக்கும் இந்த பிரச்சனை தீரும் இது எல்லாமே தேவதாகா அப்படின்னு சொல்லிட்டு இருபதுல இவன் அடைக்கலம் இருக்கும் இடங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்போ அந்த அடைக்கலம் இருக்கும் இடத்தை அவன் நம்புறான் படிப்பை நம்புகிறான் பணத்தை நம்புகிறான் முருகரை நம்புறான் பிள்ளையாரை நம்புகிறான் புகழை நம்புகிறான் பதவியை நம்புகிறான் அப்படின்னா அந்த நம்பிக்கை வந்தது இல்லைங்களா அந்த அச்சலாம் சிறந்தா உறுதியான நம்பிக்கை அவனிடம் வந்ததே என்னால் தான் அதை நான் ஏற்படுத்தியதே நான் தான் அப்படிங்கிற அப்படின்னு பார்த்தா என்ன இவன் அதை தேடி போறத நம்ம குறை சொல்ல முடியாது ஏன்னா அவன் அதை நம்புறதுக்கு காரணமே அவன் கிடையாது நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா அவன் ஏன் நம்புறான்னு பார்த்தா இதை தான் நம்ம கண்மூடித்தனமாக நம்பிக்கிட்டு போகிறான்னு சொல்றோம் அது உண்மை கண்மூடித்தனமானு நமக்கு தெரியுது அதாவது மற்றவனுக்கு தெரியுது அவனுக்கு தெரியலல்ல அப்ப எனக்கு தெரியாது அவனுக்கு தெரியலன்னா என்ன அர்த்தம் அவனுக்கும் அறிவு இருக்குது அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஆனால் தெரியாமல் இருக்குன்னா காரணம் என்னன்னா அகம் ஏவ விடதாமே நான் தான் ஏற்படுத்துகிறேன் இந்த சிறந்தே நான் தான் அவன்கிட்ட ஏற்படுத்திருக்கிறேன் அந்த கண்மூடித்தனமாக அவன் போகிறான்னா அது காரணமும் நான் தான் அது எப்படி முடிகிறது இவருக்கு இது ஏன் இறைவனுக்கு இந்த வேண்டாத வேலை அப்படின்னா இதை செய்யறது இறைவன் கிடையாது இறைவன் இந்த தேவத்தைகளின் மூலமாகத்தான் செய்கிறார் இறைவனே நேரில் செய்யறது கிடையாது அந்தந்த ஆசையையும் ஏற்படுத்த அந்தந்த தேவதா கட்டமைப்பு தேவதா கட்டமைப்புன்னா இப்போ ஒருத்தர் படிப்புல ஆசை வருதுனால அது சரஸ்வதியினால் தான் தூண்டப்படுகிறது இவர் சரஸ்வதியை கும்பிட்டாலும் சரி கும்பிட்டாலும் சரி அந்த தேவத்தை மூலமாகத்தான் அந்த தூண்டுவிக்கப்படுகிறது அதனால தான் நம்ம சினிமா கவிதையில இது எல்லா இடத்துலையும் காட்டுறதில்லை இந்த ஒரு இடத்துல இந்த இதை காட்டலாம் அது சினிமா கதைகளோ அல்லது நம்ம பழைய கவிதை தமிழ் கவிதைகளோ எந்த கவிதை என நான் மன்மதனால் வாட்டி எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன் ஸோ இந்த ஒரு இடத்துல மட்டும் மனுஷன் ஒத்துக்கிறான் <laughs> மீதி தான் ஒத்துக்கிறது <laughs> அப்போ இந்த உணர்ச்சி வருதுன்னா மன்மதனால் தலைவன் வாட்டப்படுகிறான் தூண்டப்பட்டான் அப்படின்னு நம்ம கவிதைகள்லாம் பார்க்குறோம் ஸோ அப்போ அந்த அந்த தடுமாற்றம் வர காரணமே அந்த தேவதா அந்த அந்த ஆசையை திரும்ப பூர்த்தி பண்ணுறதும் அந்த தேவதா தான் பணத்தில் ஆசை வருதுனாலே லக்ஷ்மியினால் தான் தூண்டப்பட்டு உண்மை சொல்ல போனால் என்னென்னா ஒருத்தனுக்கு பண ஆசை அதிகமாக இருக்குன்னா பணம் இருக்கோ இல்லையோ பணம் இவனுக்கு வரப்போகுதோ இல்லையோ அது வேற பண ஆசை ஒருவனுக்கு இருக்குன்னாலே அவனிடத்தில் மகாலட்சுமியினுடைய ஆசீர்வாதம் இருக்குன்னு அர்த்தம் இல்லைன்னா ஒருத்தனுக்கு பணத்தை ஆசை எப்படி அறிவில் ஒருவனுக்கு ஆசை வருதுனாலே சரஸ்வதியினுடைய ஆசை இருக்கிறது சரஸ்வதியினுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது அப்படின்றார் அப்போ அந்தந்த நம்பிக்கை வருவதற்கு காரணமே அந்தந்த தேவதாக்கள் அப்படி இப்போ அதே போல தேவத்தான்னு சொன்னா அந்த கண்ணுக்கு தெரியாத தெய்வீக சக்திகள் மட்டுமே தேவதாக்கள்னு இல்லை கண்ணுக்கு தெரிந்த சக்திகள் இருக்கு நம்ம சுப்பிரமணி கோண்டு ஆடு மாடு கோழி கோக்கு கட்டிடம் நகைகள் இதுவும் இறைவனுடைய சக்திகள் தான் அதுவும் நம்மளை தூண்டுகிறது இந்த நகை கடையில் இருக்கிற நகை தூண்டுது என்ன கொஞ்சம் வாங்கி என்ன கொஞ்சம் வாங்கிட்டு அதை நான் பார்க்காத வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்லை பார்த்த பிறகு வாங்கணும்னு ஆசை வருது அப்படின்னு என்ன அதுகிட்ட ஒரு பவர் இருக்கு ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்ததும் வாங்கணும்னு ஆசை வருது ஸோ என்ன கொஞ்சம் வாங்கு என்ன கொஞ்சம் வாங்குங்கிறது அந்த ட்ரெஸ்ஸு அப்போ வீட்டில் இருக்கிற வரைக்கும் நான் ஒரு பெரிய கொம்பன் நினச்சிட்டு இருந்தேன் இந்த ட்ரெஸ்ஸை பார்த்ததும் என்ன ஆயிடுச்சு எனக்கு எனக்கு முடியல நான் இப்பொழுது இயலாதவனாக ஆகிவிட்டேன் அது அது என்னை வாட்டி எடுக்குது என்ன கொஞ்சம் வாங்குங்குது நானும் வேற வழி இல்லாமல் போய் சீக்கிறேன் அப்படின்னா என்ன ஒரு பெரிய சக்தி அங்க இருக்கு அந்த சக்தி யாருடைய சக்தி அது இறைவனுடைய சக்தி அது ஒரு தேவத்தா அப்படி பார்த்தா ட்ரெஸ்ஸுங்கிறது ஒரு தேவத்தா இவனுக்கு அந்த இடத்தில் அந்த ட்ரெஸ்ஸுங்கிறது ஒரு தேவத்தா ஏன்னா அது இவனை வாட்டி எடுக்கிறது தேவத்தாங்கிற ரோல கொஞ்ச நேரம் பிளே பண்ணு அந்த ட்ரெஸ்ஸை தாண்டி போகிற வரைக்கும் அல்லது மறக்கிற வரைக்கும் அந்த ட்ரெஸ் ஞாபகம் இருக்கிற வரைக்கும் இவன் மண்டியில் உட்காந்துட்டு குறா குறா குறா குறான்னு அவனை வாட்டி எடுக்குது ஸோ இதெல்லாம் தேவத்தை தான் அது எதுவாக இருந்தாலும் அந்த இடத்தில் அவன் மாட்டிக்கொண்டு அடைக்கலம் ஏற்றுக்கொண்டு தேடிக்கொண்டு இருக்கிறானே ஒரு சிரத்தையுடன் ஒரு நம்பிக்கையுடன் உணர்ச்சி வசப்பட்டவனாக அதை அங்கே ஏற்படுத்தியது நான் இந்த கட்டமைப்புகளின் துணையுடன் நான் தான் ஏற்படுத்துகிறேன் அது எந்த எந்த இடத்தை அடைக்கலமாக ஏற்றாலும் சரி அது வந்து பிள்ளையார் அடைக்கலமாக இருக்கலாம் ட்ரெஸ் அடைக்கலமாக இருக்கலாம் புகழை இருக்கலாம் இயேசுவை ஏற்கலாம் அல்லாவை ஏற்கலாம் புத்தரை ஏற்கலாம் இல்லை கடவுளே இல்லைன்னு சொல்றதா சார் என் வாழ்க்கை லட்சியம்னு சொல்லிட்டு அந்த கொள்கையை அடைக்கலமாக இருக்கலாம் அதுவும் அடைக்கலம் தான் ஸோ எதையோ அடைக்கலமாக இருக்கிறார் இந்த அடை இந்த அடைக்கலமாக இருக்கக்கூடிய நம்பிக்கையை ஏற்படுத்தியது நான் தான் அதே போல விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறதா என்னுடைய வாழ்க்கை லட்சியம்னு கண்டுபிடிப்புகளே ஒருவன் அடைக்கலமாக இருக்கலாம் எங்க ஒருத்தனுக்கு வந்து இந்த அச்சலாம் சிரத்தா ஒரு வெறிபிடிச்ச நம்பிக்கை உறுதித்தன்மை இருக்குதோ அங்கெல்லாம் அந்த உறுதித்தன்மையை நான் தான் ஏற்படுத்துகிறேன் அப்போ இது மேல வந்து பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை ஏன்னா அவனுக்கு இது உண்மையா இருக்கிறத நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் இவர் சொல்லிட்டாரு இந்த டைரக்ஷன்ல நம்ம திங்க் பண்ணதில்லை இப்போ டைரக்ஷன் கொடுத்துட்டாரு இனிமே நம்ம திங்க் பண்ண காரணத்தை நம்மளால கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா ஒருத்தனை பாக்குறீங்க ஒருத்தன் சொல்றான் நான் ஓட்டப்பந்தய வீரனாக இருக்கணுங்கிறது தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வர்றது தான் எனக்கு வாழ்க்கை லட்சியம் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்த பிறகு பார்த்தா அதோட அவன் நிற்கிறது இல்லை நான் ஆல் இண்டியா ஃபர்ஸ்ட் வரணுங்கிறான் அப்போ அவன் நினச்சிட்டு இருக்கான் இதுதான் என்னுடைய வாழ்க்கை லட்சியம்னு அவன் நினச்சிட்டு இருக்கான் அவனுக்கே தெரியாது வேற ஒன்று இருக்குன்னு ஆல் இண்டியா ஃபர்ஸ்ட் வந்த பிறகு தான் தெரியுது அவன் வந்து ஆசியாவில் ஃபஸ்ட்டு வரணுங்கிறான் அப்போ இதெல்லாம் அவர் பேக்கேஜில் வச்சுக்கிட்டு இருக்காரு அடுத்தது இவன்கிட்ட கீ ஆன் பண்ணுறதுக்கு ஆனால் இவனுக்கு தெரியாது இப்படி ஒரு கீ எனக்கு ஆன் பண்ணுற போறாருன்னு தெரியாது இப்போ இவங்க பேசிட்டு இருக்கான் அப்புறம் ஆசியாவில் ஃபர்ஸ்ட் வந்த பிறகு பார்த்தா அடுத்த கீ வேலை செய்யணும் எனக்கு தெரியாது வந்த பிறகு பேட்டி கொடுக்குறான் நான் வேர்ல்டு மெடல் வாங்குவேன் உலக கோப்பை வாங்கணுங்கிறான் ஸோ இப்போ அந்த கீ அவர் ஆன் பண்ணி விட்டாரு அதுக்காக ஓடுறான் உலக கோப்பை வாங்கின பிறகு வாங்குற வரைக்கும் அவனுக்கு தெரியாது வேற ஏதோ ஒரு கீ இருக்குன்ட்டு வாங்கின வாங்குற வரைக்கும் அவன் சொல்லிட்டு இருக்கான் வாங்கின பிறகு அது முடிஞ்சது இவர் அடுத்த கீயை ஆன் பண்ணி விடுறாரு அடுத்து சொல்றான் நான் அதெல்லாம் அடைச்சிட்டேன் நான் வீட்டில் கொஞ்ச நாள் நிம்மதியாக இருக்கணும் என் பொண்டாட்டியை திருத்தணும் அப்படின்னு இப்போ என்ன பண்ண போறேன்னா வீட்டில் வந்து உட்காந்துட்டு நான் என் பிள்ளையை திருத்துறேன் என் தாத்தாவை திருத்துறேன் பேரனை திருத்த போறேன் ஸோ எது அடுத்த கீ வச்சுக்கிட்டு இருக்கிற அடுத்த கீ அவர் ஆன் பண்ணதும் இந்த கீ வேலை செய்ய ஆரம்பிக்குது அப்போ என்னென்னா உண்மை என்னன்னா இது வெளியிலேருந்து நம்ம இப்போ பார்த்தா புரியும் என்ன இதெல்லாம் அவனுக்கே தெரியாது சில நேரம் சில நேரம் ஒருத்தன் இன்னொருத்தன் அதே போல தான் நான் எப்படியாவது ஓட்டப்பந்தயத்தில் டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு வரணும் வரணும்னு ஓடிட்டு இருக்கிறான் ஸோ நம்ம நினச்சிட்டு இருப்போம் ஓ குருஜி அப்படி சொன்னார் கரெக்ட் இவன் பாரு ஆள் அடுத்து ஸ்டேட் ஃபஸ்ட்டுக்கு போட்டி போடுவான் பாரு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அவன் பார்த்தா அவன் டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு வந்துட்டு வந்ததும் ரிசல்ட்டு பார்த்தா டென்த்து ஸ்டாண்டர்டு ஃபெயில் ரெண்டு வருஷம் கழிச்சு இவனுக்கு ஆனால் விருப்பம் பயாலஜியில் இன்னொரு விருப்பம் இருக்குன்னா டாக்டர் ஆகணும்னு விருப்பம் இருக்குது இப்போ என்ன எழுதுன்னா அடுத்த அட்டம் எழுதுறான் நிம்மதி அதுக்கு இதுக்கெல்லாம் போகக்கூடாதுப்பா நம்ம சேவனின்னு டாக்டர் ஆகிறது தான் வாழ்க்கையில் லட்சியம் எல்லாத்தையும் மூணு அவன் கிரவுண்டு பக்கமே போகிறதில்ல ஓட்டப்பந்தயத்துக்கே போகிறதில்ல இப்போ என்ன டாக்டர் கீ அவன் ஆயிடுச்சு அவன் ஓட்டப்பந்தயத்தில் போகும்போது இவனுக்கு தெரியாது அடுத்த கீ வேற வரப்போகுதுன்னே தெரியாது இவன் நினச்சிக்கிட்டு இருக்கான் நான் நான் ஓடுறேன் நான் ஓடுறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான் அதெல்லாம் அவரு சிரிச்சிட்டு இருக்காரு நான் ஓட்டு விற்கிறேன் லூசு வேணுமோ நான் நான்கிறேன் ஓட்டு ஓடட்டும் அப்புறம் பார்த்தா டாக்டர் கீ வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு நான் இப்படியே டாக்டர் ஆகணும் டாக்டர் ஆகணும் ஸோ இது அந்த எதை நம்புகிறானோ அதை ஏற்படுத்துறதே நான் தான் இது அவனே கிடையாது ஆனால் அவனுக்கே தெரியவில்லை அது எதை நோக்கி ஓடினாலும் அவர் அவர்களிடத்தில் அதை எதை நான் தான் ஏற்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்றதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல தான் நமக்கு பலம் தேவை அறிவு பலம் தேவை ஏன்னா அப்போ யார் எந்த நம்பிக்கையுடன் இருந்தாலும் நம்ம வந்து அதை குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை திருடுறதா சார் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் திருடுறதே வாழ்க்கையை வச்சுருந்தாலும் நம்ம அவங்க குறை சொல்கிறதுக்கு ஒன்று உனக்கு அப்படியே திருடு ஆனால் என்ன இதே ரத்னக்கரன் திருடனாக இருந்தான் அவன் தான் என்னவனா அவன் தான் வால்மீகியான மிகப்பெரிய மகிழ்ச்சியான அதனால திருடன்ல வாழ்க்கை பூரா திருடனாக இருப்பான்னு நினச்சிக்காதீங்க அவர் எத்தனை நாள் அந்த கீயை கொடுத்துட்டு இருக்கிறாரோ அத்தனை நாள் அவன் திருடனாக இருப்பான் என்னைக்கு அந்த கீயை தூக்கி போட்டுட்டு வேற கீ கொடுக்குறாரோ அன்னைக்கு அப்போ அவர் என்னைக்கு எதை செய்வார்னு நமக்கு தெரியாது அப்ப நம்ம திருடனை திருத்தறதா வேண்டாமா சார் உனக்கு அப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா ஒரு சம்பந்தம் அந்த திருடனுக்கும் உனக்கு சம்பந்தம் இருந்தால் அப்படி சம்பந்தம் வந்து அந்த இடத்தில் உனக்கு திருட வேண்டாம்னு சொல்றதுக்கான சந்தர்ப்பம் வந்தால் உனக்கும் சொல்லணுங்கிற உணர்ச்சி வந்திருந்ததுன்னா தயவு செஞ்சு சொல்லு எந்த உணர்வுடன் ஈஸ்வரர் அந்த இடத்துல வச்சிருக்கிறார் சொல்ல வேண்டிய நிலைமையில வச்சிருக்கிறார் சரி சொல்லி கொடுப்போம் ஏன்னா போன வருஷமும் அவன் திருடிட்டு இருந்தான் ஆனால் போன வருஷம் அவன் யாரோ நான் யாரோ நான் அவங்க தேடி போய் திருத்த போகல இப்போ எனக்கு தொடர்பு வந்திருக்கு ஒரு சம்பந்தம் வந்திருக்கு நான் இவனுக்கு சொல்ல வேண்டிய நிலைமை வந்திருக்கு நான் கூட அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி திருடுறது தப்பு இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் நானும் சேர்ந்து திருடிட்டு இருந்தேன் வேற இடத்துல ஆனால் இப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு நான் அதை விட்டு வெளியில் வந்துட்டேன் இது நல்லது இல்லைன்னு தோணிடுச்சு இவனுக்கும் எனக்கும் ஒரு சம்பந்தம் வந்துருச்சு அப்புறம் என்னென்னா இதை சொன்னால் நல்லதுங்கிற மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம் கால தேச சூழ்நிலை வந்திருக்குது அப்படின்னா இந்த இடத்துல இதை சொல்லிட்டா நல்லதுன்னு தோணுது அப்போ என்ன வார்த்தையில் சொல்லணும் அது புரிஞ்சுக்கணும் இந்த வார்த்தைகள் தான் ரொம்ப என்ன நம்மளை நம்ம சரியா வச்சுக்கிறதுக்கு ஏய் அதெல்லாம் தப்பு செய்யாத செய்யாத லூசு உனக்கு அறிவு இருக்கா இப்படி முட்டலா இருக்கே கிறுக்கா இருக்கே மடல் பசங்க அறிவே இல்லாம உலகத்துல எல்லா பசங்களும் திருடிட்டு இருக்கான் இவனுக்குலாம் அறிவு இருக்கா நல்லா இருப்பானா வீணா போயிடுவாங்க ஏ நீ என்ன பண்ணிட்டு இருந்த அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் பிறந்ததுலேருந்தே திருடினது கிடையாது சார் சரி போன பிரிவில் அதனால அளந்து பேசணும் இந்த இடத்துல தான் வார்த்தை எடுத்து பிடிக்கணும் மட்டார்னு போய் பிளேம் பண்ணக்கூடாது குற்றம் சாட்டக்கூடாது அப்படி பார்த்தா நான் செஞ்ச தப்புக்கு என்ன என்ன பண்றது ஏன்னா இதுதான் நம்ம ரெண்டாவது நிலையிலையும் மூணாவது நிலையிலையும் அழகாக ஒரு பஞ்சாயத்து பண்ற ஒரு வாக்கியம் கொண்டு வந்துடும் இந்த மாமியார் மருமகள் பிரச்சனை இல்லையா இதுலையோ எங்கேயோ இந்த குடும்ப பிரச்சனையை காட்டும்போது இவன் என் பேச்சை கேட்கறது இல்லை தப்பு பண்ணுறான் என் என் பேச்சை கேட்கறது இல்லை இவன் தப்பு பண்ணுறான் இவன் திருந்தணும் அவன் பாட்டு திரு அப்படி இருந்துட்டு போகிறான் உனக்கு என்ன பிரச்சனை இல்லை என் பேச்சை கேட்கலன்னா அவன் வந்து அழுகி போயிடுவான் அவன் செஞ்சு பார்த்துட்டு வரட்டும் இல்லை என் பையன் அவன் நல்லா இருக்கணும் அதனால என் பேச்சை கேட்கும் சரி சொல்லு இதில் என்ன நான் சொல்லி பார்த்துட்டு கேட்க மாட்டேங்கிறான் சரி இப்போ என்ன பண்ணுங்கிற அதை சொல்லி பார்த்து சொல்லு அவன் என் பேச்சை கேட்கணும் இல்லைன்னு அழுகி போயிடுவான் சரி அவன் கேட்க மாட்டேங்கிறான் சரி விட்டு குடி அவனுக்கு தான் ஒரு நாள் குடி இல்லை இல்லை விட்டு அவன் கேட்டு போயிடுவான் அவன் வாழ்க்கையை அழிஞ்சு போயிடும் சரி நான் என்ன கேட்குறேன்னா நீ உங்கள் அம்மா அப்பா சொன்னதெல்லாம் நூற்றுக்கு நூறு நிமிஷம் கேட்டுட்டியா இல்லை இல்லை நான் கேட்கல நான் கேட்கல ஆனால் நான் அதெல்லாம் கேட்காததுனால தான் இன்னைக்கு கஷ்டப்படுறேன் நீ கேட்கல அப்போ உன் பையனும் உன் பேச்சு கேட்க மாட்டான் ஏன் ரொம்ப கவலைப்படுற நான் கேட்காததுனால தான் இன்னைக்கு கஷ்டப்படுறேன் என் பையன் அப்படி கஷ்டப்படக்கூடாது ராமதா நீ கேட்காம நீ கஷ்டப்படுறதுக்கு உனக்கு உரிமை இல்லை இப்போ உன் பேச்சை கேட்காம கஷ்டப்படுறதுக்கு உன் பையனுக்கு உரிமை இல்லையா அதெல்லாம் நான் விட்டு கொடுக்க முடியாது சார் ஏன்னா ஏன் பையன் ஏன் பையன் அவன் நல்லா தான் இருக்கணும் அவன் கஷ்டப்படக்கூடாது சரி அந்த பேச்சு அப்புறம் பார்ப்போம் இப்போ நீ வந்து உங்க அம்மா அப்பா பேச்ச சில இடங்களில் கேட்காம இருந்தியே அது சரின்னு சொல்றியா தப்புன்னு சொல்றியா அதை முதல்ல சொல்லு அது வந்து அது வந்து மாட்டிட்டேன் அது வந்து அது நான் அன்னைக்கு செஞ்சது சரிதான் ஏன்னா இல்லை இல்லை அதை விட நீ அன்னைக்கு செஞ்சது சரிதான்னா உன் பையனும் அதனால தான் சொல்கிறான் அவன் செய்யறது சரின்னு இல்லை இல்லை அன்னைக்கு செஞ்சது சரி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இன்னைக்கு நான் தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா உன் பையனும் ஒரு நாள் தெரிஞ்சுப்பான் கவலைப்படாது இல்லை இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா அவன் இன்னைக்கே தெரிஞ்சுக்கிட்டான்னா அவன் கஷ்டத்தில் மாட்ட மாட்டான்ல சரி அதுக்கு அப்புறம் நான் என்ன சொல்கிறேன்னா நீ ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு கால காலத்தில் வேறு காலத்தில் வேறு இடத்தில் வேறு விஷயத்தில் தப்பு பண்ணியிருக்கேன் சரியா ஆமாம் பண்ணியிருக்கேன் அது சின்னதோ பெருசோ நீ வேணா சொல்லலாம் நீ சின்ன தப்பு பண்ணா உன் பையன் பெரிய தப்பு பண்றான்னு இந்த பேச்சுக்கெல்லாம் நான் ஆர்குமெண்ட் வரல எது பெருசு சின்னதுன்னு தப்பு பெருசோ சின்னதோ நீ பண்ணியிருக்கேன் கரெக்ட் ஆமாம் ஆமாம் பண்ணியிருக்கேன் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இந்த பஞ்சாயத்து என்ன சொல்லுதுன்னா நீ பண்ணின தப்புக்கு உன் தலையை வெட்டி முதல்ல கீழே வச்சுருவோம் கழுத்தை வெட்டி தலையை கீழே வச்சுருவோம் அப்புறம் பஞ்சாயத்து பேசுவோம் பையனுக்கு என்ன செய்யலாம் என்ன இது பஞ்சாயத்துப்பா இது பஞ்சாயத்து அதனால இது வந்து நம்ம யாரையும் பிளேம் பண்றது வாக்கியம் அப்ப நான் நினைக்கிறேன் இது வந்து நல்லது இல்லை நிச்சயமா இந்த மாதிரி ட்ராக்ல கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் கார் விடுறதுக்கு பாரு முயற்சி பண்ணுங்க அதுதான் நல்லது இந்த மாதிரி வார்த்தையில எக்ஸ்ட்ரா வார்த்தை யூஸ் பண்ணணும் அவசரத்தில் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு அல்லது மாடர்ன் லாங்குவேஜ்னு சொல்லிட்டு இதெல்லாம் செய்யாத அப்படிலாம் பேசக்கூடாது அந்த உரிமையை எடுத்துக்கூடாது சுருக்கமாக பேசுகிற உரிமை எடுத்துக்கூடாது அதுக்கு பதிலாக வேற உரிமை உரிமை எடுக்கணும் என்ன உரிமை எடுக்கணும் பேசாமல் இருக்கிற உரிமை எடுக்கலாம் பேசுறதுன்னு ஆச்சுன்னா சரியாகத்தான் பேச வேண்டும் சரியாக பேசுறதுக்கு நேரம் இல்லையா பேசாமல் இருப்பேட்டார் சில பேர் சுற்றி பேசுறது இவர் என்ன விளக்குன மாதிரி பேசுறாரு இவர் என்ன சுற்றி வளைச்சி பேசுறாருலாம் நினைப்பாங்க அப்படின்னா இந்த இடத்துல ரொம்ப சிக்கலான இடம் ஏன்னா இது இறைவனுடைய சம்பந்தப்பட்ட விஷயம் அவரு ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கிறார் அந்த இடத்துல போய் நம்ம குறுக்க செய்யக்கூடாது அப்படின்னா செய்யாம போகும் செய்யறதுன்னு ஆச்சா உனக்கு அந்த உணர்ச்சி வந்துருச்சு நீ ஈஸ்வர பவனையோட செய்ய பரவாயில்லை அதை சரியாக செய்ய அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வார்த்தை யூஸ் பண்ணி அவன் வந்து தடுமாறக்கூடாது கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது ஹர்ட் ஆகக்கூடாது அப்படி சிக்கல்கள் இல்லாமல் ஏன்னா அவன் இதையும் விட்டு அதையும் விட்டு போயிட்டு விடாது அட்லீஸ்ட் அவன் திருடியாத நிம்மதியாக பொழைச்சிட்டு இருக்கான் உன் பேச்சை கேட்டு நல்லவனாகவும் வாழ தெரியல திருடனாவும் வாழ தெரியல அவன் கஷ்டப்பட்டானாங்க அது இந்த கஷ்டம் பாவம் அட்லீஸ்ட் திருடியாத நிம்மதியாக இருந்துட்டு போகட்டும் புதிய வரலையும் வரட்டும்ட்டு விட்டுட்டு போவோம் ரெண்டு கெட்டானா ஆக்கி விட்டுறக்கூடாது அப்போ எனக்கு தோன்றது இது வந்து வேண்டாம்னு தோணுதுப்பா அவள் அவ்வளோதான் இதுதான் டீசெண்டான வாழ்க்கை இதுதான் அழகான வாழ்க்கை எனக்கு தோன்றது அதை விட்டுலாம் தோணும் இந்த இடத்துல இன்னொன்று புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி இந்த மாதிரி ரொம்ப பொலைட்டா சொல்ல வேண்டிய தேவை இல்லாத இடங்கள்னு சில இடங்கள் இருக்கு அந்த நபர்கள் அந்த இடத்துல அப்படி சொல்ல வேண்டிய தேவை கிடையாது ஒன்று குழந்தைகளிடம் பெற்றோர்கள் குழந்தைகளிடம் தன்னுடைய பையன்கிட்ட கிடையாது குழந்தையிடம்னு சொன்னா என்ன அந்த நாலரை அல்லது ஆறு வயசா இருக்கிற வரைக்கும் அந்த வயது வரை குழந்தைகளிடம் இந்த மாதிரி பொலைட்டெல்லாம் புரிய வைக்க தேவையில்லை கை செய்யணும் செய்யணும் செய்யாதான் செய்ய வேண்டாம் அப்புறம் என்னன்னா தேவைப்பட்ட அடிக்கலாம் எப்போ இந்த மூணரை வயசுக்கு பிறகு தேவைப்பட்டால் அடித்தும் கற்றுக் கொடுக்கலாம் பதிமூன்று வயது வரை அதுவும் தப்பு கிடையாது அந்த உரிமையெல்லாம் இருக்கு அதே பெற்றோர் வந்து மற்றொரு பக்கத்து வீட்டுக்கார்ட்ட பேசும்போது அப்படி பண்ண முடியாது அவுட்டர் ஸ்டோரேஜ் போது நான் இப்போ சொன்ன மாதிரி வந்து பண்ண வேண்டியது தான் என்ன பண்ணணும் அந்த பட்டன் பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ண சார் அவர் பொலைட்டாக பேச முடியாது பொலைட்டாங்கிறது தமிழ் என்ன சொல்கிறாங்க தெரியல பக்குவமா பக்குவமா பக்குவமாக பேசணும் தாழ்ந்து பேசணும் அடுத்தவங்களை வந்து ஹர்ட் பண்ணாமல் பேசணும் அது கொஞ்சம் ஒரு படி இறங்கி வந்து பேசுறது ஒரு அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து பேசுறது அது பேர் பொலைட்டாக பேசுறதுன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி வார்த்தை தமிழில் இருக்கான்னு தெரியல அது வந்து பணிவாகன்னு சொல்கிறாங்க பணிவும் கிடையாது மெல்லியமாக பேசுறது ஆ மெல்லியமாக இதமாக பேசுறது இதமாக பேசுறதுன்னு சொல்கிறாங்க அப்படிதான் பேசணும் வேற வழி கிடையாது குழந்தைகிட்ட மட்டும் பெற்றோர் உரிமை இருக்கு பெற்றோர்கள் குழந்தையை பதிமூன்று வயதுக்குள் தேவைப்பட்டால் கண்டிப்பது தேவைப்பட்டால் அடிப்பது தவறு கிடையாது கடமை இருக்கிறது எல்லாம் ஞாபகம் அடித்து வளர்க்க வேண்டிய கடமை இருக்கிறது பல பேர் இன்றைக்கி வர்ற மாடர்ன் சொசைட்டியில் நான் குழந்தையெல்லாம் அடிக்கவில்லைங்கிறத வந்து பெருமையை நினச்சிக்கிறாங்க அப்படிலாம் கிடையாது அது வந்து சிறப்புன்னா சொல்ல முடியாது பதிமூன்று வயதிற்குள் குழந்தையை அடிப்பதற்கான சந்தர்ப்பத்தை பெற்றோர் எதிர்பார்க்க வேண்டும் அதுதான் நல்லது ஏன்னா ஒரு சில முறையாவது நல்ல அடி வாங்கணும் குழந்தைகள் அடி தான் அவனுக்கு செய்கிற உதவி ஏன்னா எதிர்காலத்தில் வரக்கூடிய வழிகளை தாங்க முடியும் இல்லைன்னா இந்த உலகத்தில் எத்தனையோ உதவ வாங்க போகிறோம் உதன்னு சொன்னால் உடலால் வாங்குற உதவின்னு இல்லை எத்தனையோ கஷ்டங்களை சந்திக்க போகிறோம் அப்போ அவங்களுக்கு வந்து ஜெயிச்சு வெளியில் வர்றதுக்கு சக்தி இல்லாமல் போயிடும் அப்போ பெற்றோர்கள் வந்து அந்த மாதிரி குழந்தைகள் எங்கே சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்கிறானோ அதை ஒரு வாய்ப்பை எடுத்துக்கிட்டு அவனுக்கு கொஞ்சம் அடி கொடுக்கணும் நெய்ய புடைக்கணும் அப்போ அதை வாங்குற சக்தி வந்து அவனுக்குள்ள டெவலப் ஆகிடும் சில முறை இப்படி பண்ண பண்ண அவனுக்குள்ள அந்த சக்தி டெவலப் ஆகிடும் அப்போ பதிமூணு வயசுக்கு மேல அடிக்கும் பதிமூணு வயசுக்கு மேலே அடிக்கிறது நல்லது பதிமூணு வயசுக்கு மேலே கண்டிக்கலாம் வார்த்தைகளாம் அடிச்சுன்னா கை வாங்க அது என்னன்னா சீக்கிரமா கை வாங்க ஆரம்பிச்சிடும் அந்த பலம் வளர்ந்து போயிடும் பதிமூணு வயசுக்குள்ள பண்ணாதான் பதிமூணுக்குள்ள விட்டாச்சுன்னா அந்த பாக்கியம் அந்த குழந்தைக்கு இல்லை ஸோ பதிமூணுக்குள்ளே நீங்கள் அடிச்சிட்டா அந்த குழந்தைக்கு வந்து எதிர்க்கிறது தெரியாது எதிர்த்து சிந்திக்கவும் மாட்டான் ஆனால் தன்னை சரி பண்ணிக்கிறது தான் முயற்சி பண்ணுவான் அவனுக்கு வேற வழி இல்லை தன்னை சரி பண்ணிக்கிறத தவிர வேற வழி வேற ஆப்ஷன் கிடையாது அவனுக்கு அப்போ அவன் சரி பண்ணிக்கிறதுக்கு தேவையான கட்டமைப்பு வந்துடும் அந்த டைரக்ஷன் வந்துடும் அந்த திசையில் சிந்திக்கிறதுக்கு பழகிற கட்டமைப்பு அவன் மனசுக்குள்ளே இன்ஸ்டால் ஆகிடும் அப்போது அது பெரிய கிஃப்ட் அது குழந்தைக்கு செய்கிற மிகப்பெரிய உதவி பதிமூணு அப்போ இதை செய்யணும் அதுவும் அடிக்கிறது சும்மா நச்சு நச்சுன்னு அடிக்கிறதெல்லாம் வாய்ப்பை ஏற்படுத்தாது நைய புடைத்தல்னு சொல்லுவாங்க அந்த அவனுக்கு முடியாத நெருக்கடியான இடத்துல கொண்டு போய் அவனை நிற்க வைக்கணும் தன்னை மாற்றிக்கிட்டு தான் அவனும்னு அவன் வேறு வழி இல்லாத இடம் போகிற வரைக்கும் அவனுக்கு அந்த ஹர்ட்டு கொடுக்கும் அப்போ அவன் தன்னை மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவான் அந்த ட்ராக்ல மனசை சிந்திக்கிறதுக்கும் தன்னை ஷேப் பண்ணுறதுக்கும் பழகிடும் அப்புறம் அந்த வழியில் நடப்பான் அப்புறம் இன்னொரு இடத்துல அப்படி வழிக்கு வர மாட்டான் அப்போயும் அதை போல பண்ணணும் அப்போ அடிக்கடி ஒரு நாலஞ்சு முறை இப்படி பண்ண என்ன ஆகணும்னா அவன் வந்து அந்த மாதிரி சாஃப்ட்வேர் அவங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடும் அந்த மாதிரி தன்னை வந்து ஷேப் பண்ணிக்கிறதுக்குள்ள டெக்னாலஜி அவன் கைக்கு வந்துடும் அதுக்கப்புறம் உலகத்தில் வாழ்க்கையில் எப்பவுமே அவங்களுக்கு வந்து முடியும் அந்த சக்தி அவனுக்கு வந்துடும் இல்லையா ஒன்று ஒரு விஷயத்தில் மாறணும்னு நினச்சா அவனால் மாற முடியும் இந்த மாதிரி அடி வாங்காத குழந்தைகள் மாறணும்னு நினச்சா மாற முடியாது வாழ்க்கை பூரா தெரிஞ்சாலும் மாற முடியாது நினைச்சாலும் மாற முடியாது இவங்களாம் கஷ்டப்படுவாங்க இந்த குழந்தைகள் தான் எதிர்காலத்தில் ஃபேமிலி லைஃப்பில் தொழில் லைஃப்பில் ஃபெயிலியர் ஆகிறாங்க எந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை அடாப்ட் பண்ண முடியாது நம்ம அவனை வந்து இருபத்தஞ்சு வயசுல முப்பது வயசுல குறை சொல்லி பிரயோஜனமே கிடையாது தன்னை மாத்திக்க முடியாது அப்படி யாரும் பழக்கப்படுத்தல இப்பதான் வந்து பெற்றோர்கள் குறை சொல்றாங்க நீ ஏன் மாற மாட்டேங்கிற நீ ஏன் மாற எப்படி முடியும் நீ குழந்தை பருவத்தில் அதை ஏற்படுத்தி கொடுக்கல முடியாது அப்ப பெற்றோருக்கு அந்த கடமை பதிமூணு வயசு வருகிறது குருஜிக்கு கடமை இருபத்தொரு வயசு வருகிறது குருஜி இருபத்தொரு வயசு வரைக்கும் இலை வேலை செய்யலாம் அடிக்கலாம் மனசாலோ உடலாலோ காயப்படுத்தலாம் காயப்படுத்தி அவனை மாற்ற வேண்டியிருந்தால் மாற்றி தான் ஆகணும் ஏன்னா அவர் அவர்கிட்ட அதை விட ஆழமான ஒரு டூல் இருக்கு அது மூலமாக அவருக்கு வழி கொண்டு வரத்துக்கு தெரியும் அதனால் பண்றாரு அது என்ன தெரியுங்களா அந்த டூல் வந்து அறிவு இவனுடைய அறிவை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியும் அந்த டெக்னிக்கை கையில வச்சுக்கிட்டு இந்த மனதையும் உடலையும் அவர் காயப்படுத்தலாம் பெற்றோர் வந்து உடலை காயப்படுத்தலாம் ஆனால் இந்த அறிவை கையாளக்கூடிய டெக்னிக் அவங்கள்ட்ட பெருசாக கிடையாது அதனால அவங்க ரொம்ப பண்ண பதிமூணுக்கு மேலே அவன் வந்து தப்பிச்சுப்பான் அந்த தப்பிக்க முடியாம அவனை இழுத்து பிடிக்கக்கூடிய அறிவை ஹேண்டில் பண்ணக்கூடிய கயிறு குருஜிட்டு இருக்கு குருஜி இன்னும் ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா பதிமூணு வயசுலேருந்து இருபத்தொரு வயசு வரைக்கும் போக முடியும் இருபது இருபத்தொன்று அல்லது சில நேரங்களில் சில குழந்தைகள்ட்ட பதினெட்டு வயசு தான் முடியும் அதை பார்க்கணும் குருஜி சூழ்நிலையை பார்க்கணும் பதினெட்டு வயசு வரைக்கும் பண்ணி அந்த மாதிரி இழுத்து பிடிக்கலாம் அந்த குழந்தைய இதே போல இன்னொன்று தெய்வத்துக்கு உரிமை இருக்கு வாழ்க்கை பூரா தெய்வம் வாழ்க்கை பூரா அவனை என்ன வேணாலும் பண்ணும் இதை கேட்கறதுக்கு ஆள் கிடையாது அவனை எப்போ வேணாலும் அதல பாதாளத்தில் தரணும் என்ன பண்ணும் தெய்வத்தைகளை வைத்துக் கொண்டு நீயத்தைகளை வைத்து இந்த விஷயங்களை எல்லாம் இன்னும் சின்ன வயசுலேயே இன்ஸ்டால் பண்ணிட்டா நல்லது நாம் ஒன்று பார்த்துருக்கோம் ஒன்றாவது நிலை வகுப்புலன்னா மூணரை வயசுக்குள்ள குழந்தைய வந்து ஹர்ட் பண்ணக்கூடாது மனசு வருத்தப்பட வைக்கக்கூடாது குழந்தைய அழ வைக்கக்கூடாது காயப்படுத்தக்கூடாது ஆனால் ஒன்று பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு விதிவிலக்கு இருக்குது ரொம்ப ரொம்ப அருமையான டெக்னாலஜி இது இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நல்லது அதே ஹர்ட் பண்ணுறதை கஷ்டப்படுத்துறத தெய்வத்தின் பெயரில் பண்ணலாம் ஞாபகம் அது இன்னும் பெரிய கிஃப்ட் எப்படி நம்ம சொன்னோமோ இருபது வயசுக்குள்ள அந்த பையனை அடிச்சு உதைச்சி குருஜி செஞ்சிருந்தாருன்னா அந்த பையனுக்கு செஞ்ச உதவி பதிமூணு வயசுக்குள்ள அந்த குழந்தைய அடிச்சு உதைச்சி பண்ணியிருந்தாருன்னா ஒரு பெற்றோர்கள் அந்த குழந்தைக்கு செஞ்ச உதவி அந்த பையனுக்கு செஞ்ச உதவி மூணரை வயசுக்குள்ள தெய்வத்தின் பெயரில் அவனுக்கு ஹர்ட் செய்யப்பட்டிருந்தா அந்த குழந்தைக்கு செஞ்ச உதவி ஏன்னா அந்த சாஃப்ட்வேர் இன்னும் அழகாக டிசைன் ஆகிட்டும் அந்த மனசு அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை டிசைன் பண்ணி அதில் அந்த குழந்தை கஷ்டம் இல்லை கஷ்டப்படுற மாதிரி நமக்கு தெரியும் கஷ்டம் கிடையாது இதை புரிஞ்சுக்கணும் கஷ்டமே பட்டாலும் பரவாயில்லை வாழ்க்கை பூரா எப்படி இருந்தாலும் ஒரு ஜீவன் பிறந்தா கஷ்டப்பட்டு தான் ஆகணும் அது நாயா இருந்தாலும் புறாவா இருந்தாலும் புளியா இருந்தாலும் மானா இருந்தாலும் எறும்பா இருந்தாலும் கஷ்டப்படாம வாழ்க்கை கிடையாது பிறந்தாச்சுன்னா மனித வாழ்க்கைன்னா வேறு வழியே கிடையாது மிருகங்களுக்கு உள்ள கஷ்டங்களை விட அதிகமான கஷ்டங்கள் இருக்கு அது மட்டும் இல்ல மிருகங்கள் வந்து அனாவசியமாக அடுத்த உயிர்களை துன்புறுத்தாது ஏன் ஒரு சிங்கம் தனக்கு பசிக்கலன்னா பசிச்சா மட்டும்தான் அடுத்த உயிரை போய் பிடிக்கும் அடுத்த ஜீவனை சாப்பிடுது பசிக்கலன்னா போய் அடுத்த உயிரை ஒரு ஒரு டிஸ்டர்பும் பண்ணுறாரு சிங்கம் வந்து சிங்கத்துக்கு பக்கத்தில் மான்குட்டி விளையாண்டுட்டு இருக்கலாம் சிங்கம் ஒன்றுமே பண்ணாது ஒன்றுமே பண்ணாது அது பசிக்கலன்னா அது ஒன்றும் பண்ணாது பசி வந்தால் மட்டும்தான் மானை போய் பிடிக்க துரத்தும் ஆனாலும் கூட ஒன்று ஞாபகம் பசி வந்ததுன்னா போய் டபக்குன்னு பிடிச்சிடாரு மானம் பசி நல்ல பசி வந்தால் கூட மான் பக்கத்தில் இருந்தால் கூட என்ன தெரியுங்களா செய்யும் சிங்கம் இந்த இடத்துல இருந்துக்கிட்டு எழுந்திரிச்சு கரிஜனை பண்ணும் எழுந்திரிச்சு கத்தும் உடம்பு நெட்டி முறிக்கும் நெட்டி முறிச்சுட்டு கரிஜனை பண்ணும் கரிஜனை பண்ணதும் அந்த சத்தத்தை கேட்டு இங்கே பக்கத்தில் விளையாண்டுட்டு இருக்கிற மான்குட்டி ஓட ஆரம்பிக்கும் தப்பிச்சு ஓட ஆரம்பிச்ச பிறகு தான் சிங்கம் போய் துரத்தும் அதுகிட்ட இருக்கிற நேர்மை பசிச்ச உடனே சாப்பிடாது ஓடாம தூங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு மிருகத்தை சிங்கம் சாப்பிடாது அதை ஓட வைக்கும் ஓட வச்சுட்டு தான் துரத்தி போய் பிடிக்கும் அதுக்கப்புறம் தான் சாப்பிடும் உலகத்துல எல்லா உயிரும் நேர்மையா இருக்கு ஆனா மனிதன் ஒருவன் நேர்மை இல்லாமல் தன்னுடைய திமிரனால் மற்றவர்களை அழிக்க சக்தி உள்ளவன் அது இறைவனால் கொடுக்கப்பட்ட சக்தி இறைவனால் தான் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் நெறிப்படுத்த முடியும் நாம் மனித மதியினால் அந்த நெறிப்படுத்தும் சக்தியும் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அப்போ குழந்தை நல்லா இருக்கணும்னு நினைச்சா குழந்தையாக இருக்கும் பொழுதே அந்த குழந்தைக்கு அந்த அறிவை நெறிப்படுத்தி கொடுக்கலாம் தெய்வத்தின் பெயரால் நம்ம பேரில் செய்யறது நம்ம உரிமை இல்லை தெய்வத்தின் பெயரால் தெய்வத்திடம் பிரார்த்தனை செய்துவிட்டு செய்யலாம் அப்படி செய்தால் அது குழந்தைக்கு செய்யும் மிகப்பெரிய உதவி அப்படி செய்யும் பழக்கம் நம் பண்பாட்டில் கலாச்சாரத்தில் இருக்கிறது உதாரணத்துக்கு சொல்லிட்டுங்களா அதுதான் காதலி விழா காது குத்துறோம் முள் எடுத்து குத்துறோம் அந்த குழந்தை கத்துறான் அது நம்ம ஊர்ல சந்தோஷமான சடங்கு அது யாரும் வருத்தப்படுறது இல்லை ஆனா இன்னைக்கு ஒரு புது ஜெனரேஷன்லாம் வருத்தப்படுறாங்க அது ஏன் சார் முள் எடுத்து குத்துணும் பியூட்டி பார்லர் போனால் துப்பாக்கியால் சுட்டுட்டு வந்துங்களா குழந்தைங்க என்ன அப்புறம் இன்னும் அதை விட இந்த அட்வான்ஸ் தலைமுறை என்ன சொல்கிறேன் அது எதுக்கு காதல போய் ஓட்ட போடுற தோடு போட வேண்டாம் ஒண்ணு போட வேண்டாம் போடலாம் ஸோ அட்வான்ஸ் ஹைடெக் சொசைட்டி தோடு வந்து கிளிப் பிடிச்சி அது மாதிரி போடுவாங்க ஆமாம் குத்தாத மாதிரி போடுறதுக்குலாம் இப்போ இது கிளிப் தோடு வந்துருக்கு ஸ்டென்ட்டு ஸோ ஆனால் ஒரு கிஃப்ட் என்ன மூணு வயசுக்குள்ள குழந்தையா இருக்கும்போது பண்ணியாச்சுன்னா தெய்வத்தின் பேரில் கொண்டு நம்ம நினைக்கிறோம் குழந்தைக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியல கோயில் இருக்கணும்லாம் தெரியலன்னு நினைப்போம் அப்படிலாம் கிடையாது குழந்தைக்கு பிறந்த குழந்தைக்கே தெரியும் எங்கே இருக்கோம் என்ன நடக்குது ஸோ அதை ஹர்ட் ஆகும்பொழுது அந்த மைண்ட் வந்து ஷாக் ஆகும் ஷாக் ஆகி டியூன் ஆகுது வேறு வழி இல்லை ஐ எம் ஹெல்ப்லெஸ் நான் வந்து சூழ்நிலைக்கு சரண்டர் ஆகி ஆகணும் அந்த சூழ்நிலைன்னு சொல்றது இயற்கை நியத்திகள் எனக்கு ஹெல்ப்லெஸ் இப்படி ஒரு கம்யூனிட்டி எனக்கு பக்கத்தில் இருக்குது இந்த கம்யூனிட்டி எனக்கு ரூல் பண்ணக்கூடிய கம்யூனிட்டி எனக்கு வேற வழி கிடையாது இந்த கம்யூனிட்டி மீறி என்னால் சர்வை பண்ண முடியாது இவங்க தான் எனக்கு உதவி பண்றவங்களாவும் இருக்காங்க அம்மாவா இருக்காங்க அப்பாவா இருக்காங்க மாமாவா இருக்காங்க எல்லாம் சுத்தி நிற்கிறேன் நான் இவங்கள்ட்ட தப்பிக்க முடியாது ஏன்னா இவங்க தான் என்னை காப்பாற்றுறாங்க என்னை காப்பாற்றுறவங்க என்னை ஹர்ட் பண்ணும்போது நான் என்ன பண்ண முடியும் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது நான் திரும்ப அவங்கள டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் அப்போ நான் இதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகும் இது மிக ஆழமான ரெஜிஸ்ட்ரேஷன் இதை கொடுக்கணும் அந்த வயசுக்குள்ளே கொடுத்தா என்ன நல்லது அதுதான் காதணி விழா அதுக்காக தான் குழந்தைகளை கோயிலுக்கு நடத்தி அடைச்சிட்டு போகிறது பல சிரமங்களை குழந்தை எடுத்துக்கிறான் எடுத்துக்கணும் அந்த மூணரை வயசுக்குள்ள சின்ன சின்ன ஹர்ட் மூணரை வயசுக்குள்ள முடிஞ்சா வெயில்ல நடக்கணும் செருப்பு இல்லாமல் நடக்கணும் இதெல்லாம் தப்பு கிடையாது முடிஞ்ச வரைக்கும் வெயில்ல நடக்கிற செருப்பு இல்லாம அப்புறம் செருப்பு கொடுக்கணும் மூணரை வயசுக்குள்ள கம்ஃபர்டபிலிட்டி சௌகரியங்களை குறைக்கணும் குழந்தை எந்த அளவுக்கு குறைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது இன்னும் நார்த் இந்தியாவிலலாம் ஒரு பழக்கம் இருக்கு என்ன பழக்கம்னா குழந்தைய கொண்டு போய் விடிய காலையில் குளிர்காலத்தில் வெளியில் போட்டுருவாங்க போர்வை போட்டாங்க அந்த குளிர்லாம் தமிழ்நாட்டில் யாரு தமிழ்நாட்டில் நம்ம குளிர்னாலே என்னன்னு தெரியாது அந்த குளிரில் போத்த மாட்டாங்க குழந்தை போட்டுருவாங்க அவங்க வெயிலுக்கு ஃபேன் வைக்க மாட்டாங்க அந்த குழந்தை அதெல்லாம் தாங்குறான் ஏசி வைக்க மாட்டாங்க அதெல்லாம் தாங்கியாச்சுன்னா அவங்க பாடியும் செட் ஆகுது மைண்டு செட் ஆகுது அதனால தான் நார்த் இந்தியன்ஸ்கிட்ட பார்த்தீங்கன்னா பொலைட்னஸ் அதிகம் பொலைட்னஸ்னால் இப்போ நம்ம சொன்னோமே இதம் பக்குவம் அதிகம் ஏற்கும் சக்தி ஈஸ்வர பவனையாக இருக்கக்கூடிய சக்தி பொதுவாக கொஞ்சம் அதிகமாக உடனே திமிர் பேச்சு பேச மாட்டோம் கொஞ்சம் விட்டு கொடுத்த அட்ஜஸ்டபிலிட்டி இருக்கிறது காரணம் என்னென்னா இந்த மூணரை வயசு வரைக்கும் இல்லாமல் குடம் போட்டுறாங்க குறிப்பாக ஒரு வயசுக்குள்ள குழந்தைகளுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறதில்ல பாதுகாப்பு கொடுக்கறதில்ல அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்க அவங்களுக்குள்ள இதெல்லாம் ஏற்கும் மனப்பான்மை டியூன் ஆகி விடுகிறது அதனால தான் குழந்தைகளெல்லாம் வளர்க்கும் போதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் இது போல் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அப்படி வளர்த்தா அந்த குழந்தைக்கு நம்ம செய்கிற மிகப்பெரிய கிஃப்ட் ஓகே போயிட்டு போகுது இது மாதிரி இதெல்லாம் ஏன்னா அந்த நம்பிக்கை இப்போ நம்ம தமிழர்கள் இப்படி இருக்காங்களே என்ன பண்ணுறதுன்னா இது என்ன பண்ணுறது இப்போ நம்ம இப்பயும் நம்ம டென்ஷனாக கவலைப்பட தேவையில்லை இந்த சிறந்தையே இவர்களுக்கு இப்படி கொடுத்தது நான் தான் அவர் சொல்கிறான்ட்டு நம்ம ஒரு தூக்கி எழுதிட்டு போக வேண்டியதான் ஆனால் நமக்கு ஒரு க சூழ்நிலை வந்திருக்கிறது நமக்கு டீல் பண்ணுறதுக்குன்னா அந்த சூழ்நிலையை நம்ம மனசாட்சிக்கு தகுந்தாற்போல் டீல் பண்ண வேண்டியது அப்போது யாரிடம் எந்த சிரத்தை வந்து அதில் உறுதியுடன் இருக்கிறானோ அதை நானே ஏற்படுத்துகிறேன் அப்படின்ட்டு அப்புறம் நமக்கு அந்த சம்பந்தம் வந்தால் அந்த சூழ்நிலை வந்தால் அதை ஈஸ்வர பாவனையுடன் கற்றுக் கொடுக்க வேண்டியதுதான் தவறு கிடையாது கற்றுக் போது எப்படி கற்றுக் கொடுக்க வேண்டும் இந்த உணர்வுடன் சொல்லித்தர வேண்டும் கொலைட்டாக இதமாக பதமாக இங்கிதமாக சொல்லித்தர வேண்டும் அந்த சொல்லித்தர இது பொதுவாக ஒருவர் மற்றவரிடம் அப்படி சொல்லித்தர வேண்டும் இந்த விதியிலிருந்து விதி விலக்கு தெய்வத்திற்கு குருவுக்கு பெற்றோர்களுக்கு எவ்வளவு காலம் இருக்கிறது என்பது அவர் அவர்கள் புரிந்து கொண்டு நடந்து கொள்ள வேண்டும் அதுக்கப்புறம் அவங்களும் கூட கைவிட்டுட்டு அப்போ உனக்கு அறிவு இருக்கு நீ எப்படி படிச்சுக்கோ படிச்சுக்கோன்ட்டு போக வேண்டியதுதான் வேற ஒரு கிடையாது அதுக்கப்புறமும் ஒருத்தன் திருந்தலைன்னா இந்த இடத்துல தான் ஈஸ்வரன்ட்டு போக வேண்டியதுதான் அவனுக்கு அவ்வளோதான் திருந்தறதுக்கு பாக்கியம் இருக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு போய் வேண்டியது எப்படி அவரவரிடம் இருக்கும் அந்தந்த சிறந்தையை அடைக்கலம் இருக்கும் மனப்பான்மையை சரி என்று நினைக்கும் மனப்பான்மையை நியாயம் என்று பேசும் மனப்பான்மையை நான் தான் ஏற்படுத்துகிறேன் அந்த சிரத்தையை அப்படின்னு அந்த சாப்டர் க்ளோஸ் பண்ணுற ரொம்ப அருமையான பாயிண்ட்ஸ் இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ரிலீஃப் இதெல்லாம் தெரியாமல் ஒருத்தரால் ரிலீஃபாக இருக்க முடியாது பட் இது எடுத்து சொல்கிறது விதம் தப்பாக போயிடுச்சுன்னா டோட்டலாக ஆப்போசிட் கொஞ்சம் கத்தி மேலே நடக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா இப்போ திருடனாக இருப்பதும் அந்த எண்ணத்தை கொண்டு வந்து நான் தான் அப்படின்னா உடனே அடுத்தவங்க ஒரு மாதிரியான கேள்வி கேட்பாங்க ஒரு திருட வந்து அந்த எண்ணெய் வீட்டில் எடுத்து கொடுத்து அனுப்பிச்சு பார்த்து அழகு இறைவன் சொல்லி அனுப்பிச்சு சொல்றீங்களா அது பார்வை வேறு அதனால் அவனை போய் திருடனாக இருக்கானேன்னு சொல்லி கேவலமாக பார்க்காத பட் திருடனாக அந்த தொழிலுக்கு கண்டிக்கணும் தண்டனை கொடுக்கணும் அதான் அவ்வளோதான் இதை புரிஞ்சுக்காம இந்த ரெண்டையும் புரிஞ்சுக்காம போன கன்ஃபியூஸ் பண்ணாங்கன்னா அதனால தான் இதெல்லாம் வெளியில் பேச முடியாது போலீஸாக இருப்பது நானே அதனால தான் அந்த காலத்தில் மன்னர்கள்லாம் பெரிய தண்டனை கொடுக்கல அவங்கள பார்க்கறது இல்லை முதல் ஒரு விஷயம் என்னன்னா ஒரு குற்றம் செய்தவன் வர்றான் அவனை முதல்ல பார்க்க பார்க்கக்கூடாது அவ்வளோதான் அவனாக வருவது தெய்வம் அவனை இந்த இடத்தில் கொண்டு வந்து நிறுத்துவது தெய்வம் எனக்கும் அவனுக்கும் அந்த சம்பந்தத்தை ஏற்படுத்தியது தெய்வம் அவன் தெய்வத்தினுடைய குழந்தை தெய்வத்தால் நடத்தப்படுபவன் இப்படிதான் மன்னர்கள் பார்த்தான் இந்த நிலையெல்லாம் வந்தாலே அதான் விடுபடும் மன்னர்கள் சாதாரண ஆள் கிடையாது இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதி மாதிரி கிடையாது அதனால மன்னர்கள் காலத்துலலாம் அப்படி இருந்தது நீயே இப்படி வச்சிருக்க சட்டத்தை நம்ம கேட்க முடியாது ஏன்னா மன்னர்களுக்கும் இவங்களுக்கும் எழுதி வச்சாலே இருக்காது ஸோ ஒரு திட்டம் ஒரு ஸ்கீம் இருக்குன்னா அந்த ஸ்கீமை யார் கடைபிடிக்க முடியுமோ அவனால் தான் கடைபிடிக்க முடியும் இவர் இந்த ஸ்கீம் எடுத்து செஞ்சாருங்கிறதுனால இன்னொருத்தர் வந்து டி செய்ய முடியாது அவருக்கு அந்த ஸ்கீம் அடாப்டபிளாக பார்க்கணும் ஸோ அவனுக்கு தான் அதை கையாள முடியும் ராஜாக்கள் அதை கையாண்டாங்கன்னா அது தகுதி உள்ளவர்கள் ஆகி இருந்தார்கள் அவரிடமும் அவர்களிடம் அந்த பார்வையை இன்ஸ்டால் பண்ணது குருஜி குருஜி அந்த பார்வையை இன்ஸ்டால் பண்ணி விட்டுருந்தாரு அந்த மிஷின் அப்படி வேலை செஞ்சது இன்னைக்கு போய் அரசு அப்படி எதிர்பார்க்க முடியாது இப்படி இருந்தா இந்த திருடு இந்த அரசியல்வாதியே அவங்க அமெரிக்கா வித்துட்டு பணம் வாங்கிட்டு போயிருப்பான் இந்த தலைவரே பிரதமரே விற்கப்பட்டிருப்பாரு அது பிரதமருக்கு தெரியாது அப்புறம் ஆறு வருஷம் கழிச்சு தான் உங்களை என்னைக்கு எனக்கு வித்துட்டாங்க பாருங்க பத்திரம் இருக்குன்னு அவன் காட்டுவான் இப்படி இன்னைக்கு இருக்கு இவருக்கு இருக்கிற திறமைக்கு தகுந்த மாதிரி தான் இவர் சட்டங்களை போட முடியும் மண்டும் மண்டுனுடைய அறிவுக்கு தகுந்த மாதிரி சட்டங்களை போட்டு பண்ணிட்டு இருக்காங்க அவ்வளோதான் அதனால தான் சட்டமும் தனமாக இருக்கிறது ஏன்னா இவங்கள்ட்ட இருக்கிற அறிவு இவ்வளவுதான் அவ்வளவுதான் அது வட்டமாக அவ்வளோதான் இருக்கும் என்ன பண்றது இதெல்லாம் ரொம்ப ஹை எஜுகேஷன் நீ பாருங்க நீங்கள் மன்னர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய எஜுகேஷன் இருந்தது அதனாலதான் சட்டமே எழுதுனதே கிடையாது எழுத்துல சட்டமே இருந்தது இருந்ததில்லை நாட்டில் ஆட்சி பண்ணாங்க அப்படின்னா என்ன அவங்கள்ட்ட மிகப்பெரிய அறிவாளியாக இருந்தது அறிவு இருந்தது மிகப்பெரிய அறிவாளிக்கு நிர்வாகம் செய்ய சட்டம் தேவையில்லை அறிவு குறைய குறைய சட்டம் அதிகமாக வேணும் அதனால தான் இன்னைக்கு பாருங்க புதுசு புதுசாக டெய்லி ஒரு சட்டத்தை சேர்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா என்ன டெய்லி அறிவு குறைஞ்சிட்டு இருக்கு பார்லிமெண்ட்ல என்ன எஜுகேஷன் குறையுது நாட்டில் எஜுகேஷன் வீக் ஆகிட்டு இருக்கு சட்டம்ங்கிறது இப்போ கேள்வி கொடுத்தா போச்சு அது இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்கு சட்டம் போடுறாங்க அது இந்த காலகட்டத்துக்கு ஒத்து வராது நூறு பர்சன்ட் ஒத்து வராதுன்னு தெரியும் அப்படி அதனால பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு கோர்ட்டுக்கு போகும்போது கோர்ட்டில் வாதாடுறவங்களுக்கு தெரியும் யார் குற்றவாளி யார் நிரபராதின்னு நல்லா தெளிவாக தெரியும் சொல்லக்கூடிய ஜட்ஜுக்கும் யார் குற்றவாளின்னு தெரியும் அப்புறம் எதுக்காக இத்தனை சட்டங்களை கூட கடைசி என்ன பண்ணுறாரு சாட்சிகளின்படி அது அது அது சாட்சிகளின்படி சட்டத்தின்படி அது ஜாக்கிரதையாக சொல்லிட்டு என் மனசாட்சியின்படி சொல்ல மாட்டாரு சாட்சிகளை சட்டத்தின்படி குற்றத்தின்படி அப்போ இந்த சட்டம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு நிரபராதிகள் தண்டிக்கிறது தெரிஞ்சே அப்ளை பண்ணணும்னா சட்டம் யாருக்காக ஏற்படுறது தெரியல யார் கொண்டு வந்தால் அது அதை திருத்தணும்னா திருத்த மாட்டேங்கிறாங்க செய்யணும்னா செய்ய மாட்டேங்கிறாங்க அதை விட்டு வேறு எது எதுவும் புதுசு புதுசாக நூறு நாள் திட்டம் அது இது போட்டு குழப்பிட்டுறாங்க இடத்துக்கு போட்டு இதுதான் இது ஒன்று இதுதான் சரியான வார்த்தை என்னன்னா இந்த வார்த்தையிலாம் வெளியே சொன்னால் நான் ஜெயிலுக்கு போயிடுவேன் அதனால சொல்கிறேன் இதெல்லாம் பதிவாகுது இந்த ஜெயிலுக்கு போனாலும் போகிறாங்கன்னு சொல்ல வேண்டியிருக்கான் என்னென்னா இதெல்லாம் அரசாங்க ரவுடிகள் கவர்மெண்ட் சம்பளம் வாங்குற ரவுடி இதை தவிர வேறு வார்த்தைங்க உண்மையை சொல்ல போனால் நீதிமன்றமே அப்படிதான் ஒரு நிலம் என்ன தெரியுங்களா நம்ம நாட்டில் நீதிமன்றத்தை ஒருவன் குறை சொன்னால் அது வந்து மிகப்பெரிய குற்றம் அப்படின்னு சட்டத்தில் குரான் இப்படிதான் இருக்கு வேற ஒன்றும் இல்லை குரான் இப்படிதான் இருக்கு குரனுக்கும் இந்திய நீதிமன்றத்துக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது அது குரன் என்ன சொல்லுதுன்னா யாராவது ஒருத்தன் முஸ்லீம் இல்லாதவன்னா அவனை கொலை பண்றதுக்காக தான் அல்ல உன்னை படைச்சிருக்காரு பாயிண்ட் ஒன்று அடுத்த பாயிண்ட் என்ன தெரியுங்களா இப்படிலாம் நீ சொல்ல முடியாது அப்படின்னு யாராவது சொன்னான்னா அவனையும் நீ கொலை பண்ணணும் அப்படின்னு தான் குரான் இருக்கு அப்படின்னு தான் குரான்ல இருக்கு இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒருத்த ஒரு முஸ்லீம் சொன்னான்னா அந்த முஸ்லீமே கொலை பண்ண வேண்டியது மற்ற முஸ்லீமுக்கு கடமை அவனே இருக்கக்கூடாது அவனே நான் கொலை பண்ண மாட்டேன்னு இன்னொரு முஸ்லீம் சொன்னான்னா அவனே கொலை பண்ண வேண்டியது இன்னொரு முஸ்லீமோடைய கடமை சரி இது ஏன் எனக்கு இந்த கடமை வந்துச்சு அப்படின்னா இதை செய்யறதுக்காக தான் அல்லாஹ் ஒண்ணு படைச்சிருக்காரு அல்லாஹ் படிச்சுட்டு போக மாட்டேன் போறாரு நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் அப்படின்னா உன்னை சேர்த்து இன்னொரு முஸ்லீம் வருவான் நான் உன்ட்டே தப்பிச்சுப்பேன் அப்படின்னா நீ இங்கே தப்பிச்சுப்ப ஆனால் உன்னை தூக்கி அல்லா நிறந்த உன்னை தூக்கி அல்லா நரக்கத்தில் போடுவார் நரக்கத்தில் போட்டாருன்னா சரி கொஞ்ச நாள் நான் கஷ்டப்பட்டு வெளியில் வந்துக்கிறேன் முடியாது அது நிரந்தரமான நரக்கம் அதுலேருந்து நீ என்றைக்குமே வெளியில் வர முடியாது என்ன கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் தாழ்ந்து தாங்கிட்டு போகிறேன் நீ வேணால் சேலஞ்ச் பண்ணுற நீ வேணால் பாரு அது கஷ்டத்தை உன்னால் தாங்கவே முடியாது நீ மிகப்பெரிய சித்திரவதையெல்லாம் அங்கே நடக்கும் அன்னைக்கு நீ கதறுவை கெஞ்சி கெஞ்சி கேட்ப அல்லா கிட்ட என்னென்னு கெஞ்சுவேன் நான் தெரியாம அன்னைக்கு தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிடு மன்னிச்சிடு மன்னிச்சிடுன்னு நீ கெஞ்சுவேன் அப்பா கெஞ்சுற அளவுக்கு அறிவு இருக்குன்னா நான் கெஞ்சி பழைச்சுப்பனே முடியாது அண்ணா அன்னைக்கு ஒத்து அன்னைக்கு சொல்லுவாரு உனக்கு வாரிப்பு பூமியில் மனிதனாக இருக்கும் பொழுதே கொடுக்கப்பட்டு இருந்தது நீ அதை பயன்படுத்தல நீ இன்னும் நிரந்தரமா நரக்கத்தில் தான் இருக்கணும் அப்படின்னு நிரந்தரமா இருக்க வச்சிருவாரு அச்சோ அப்பனா நான் என்னதான் செய்யறது சொல்லி சொல்லியிருக்கிறபடி செய்யும் எதில் சொல்லியிருக்கிறபடி சொல்லணும் குரானில் சொல்லியிருக்கிறபடி சொல்லி செய்யணும் நான் ஒன்றும் குரான் ஒத்துக்க முடியாது அப்படி நீ சொன்னீங்கன்னா உன்னை கொலை செய்யணும்னு குரான்ல எனக்கு இருக்கு இது யார் இந்த குரான் இந்த யார் எழுதுற அந்த குரான் நான் இதை ஒன்றும் ஒத்துக்க முடியாது புத்தகம் இது உயர்ந்த நான் ஒத்துக்க முடியாது அப்படி சொன்னா அது குற்றம் அப்படின்னு சொல்லி குரான்ல இருக்கு குரானுக்கு எதிராக பேசினாலே அவன் வந்து அழிக்கப்பட வேண்டியவன் கொலை செய்யப்பட வேண்டிய வேண்டியவனு குரான் இருக்கு அதை சொல்றதுக்கு நீ யார் நான் யாருன்னா நான் குரானை ஃபாலோ பண்றேன் ஒன்னையும் ஒத்துக்க முடியாது குரானை ஒத்துக்க முடியாது வேணா நீ பாரு நீ ஜெயிக்கிறேன் நான் ஜெயிக்கிறேன் நான் இப்ப இந்திய நீதிமன்றம் என்ன சொல்லுது இதே சொல்லுது நீ எனக்கு எதிராக ஒன்றும் பேச முடியாது நீ யார் அதை சொல்றது என்ன நான் நீதிமன்றம் நீ தப்பு பண்ற நான் பண்ணுறது தான் சரி அதை தப்பு சொல்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது நீதிமன்றத்தை தப்பு சொல்கிறாங்கன்னா நீதிமன்றத்தை தப்பு சொல்கிறது இல்லை சட்டங்கள் தவறாக இருக்குது அது இந்த காலத்துக்கு பயன்படலைன்னு சொல்ல வர்றாங்க அது இதுதான் அதை சொல்கிறதுக்கு இடமே இல்லை நீ எங்கேயுமே போய் சொல்ல முடியாது இதுதான் இன்னைக்கு ஆனால் உலகத்தில் எங்கே பார்த்தாலும் இப்படி தான் இருக்குது ஆனால் இந்தியாவில் இப்படி இல்லை இந்த பொண்ணு சின்ன பொண்ணு கண்ணைக்கு போய் அந்த ராஜா கிட்ட அந்த மண்ணிட்ட போய் ஏ திருடா நீ திருடன் நீ எப்படி என் கணவனை பார்த்து திருடன்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்க முடிஞ்சது உரிமை இருந்தது இந்த நாட்டில் ஆனா அவன் தான் நீதிபதி நாட்டுக்கு கடைசி நீதிபதி ராஜா தான் அவனே போய் கேட்க முடியுது அதுதான் இந்தியா ஆனா இன்னைக்கு எங்கேயும் போய் நீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்தில் போய் சார் நீங்கள் செய்கிற தப்புங்க சார் அப்படின்னு சொல்ல முடியாது சொன்னால் உங்களுக்கு தண்டனை நிறைய பேர் சட்டங்கள்லையும் பிரச்சனை வந்துச்சா நம்ம சண்டைக்காரங்களோட சாட்சிக்காரங்களுக்கு சாட்சி சண்டைக்காரங்க விடுதலாம் சொல்லி அவங்களே பேசிட்டு தான் பெட்ரு போலீஸ் ஸ்டேஷனுக்கும் நீதிமன்றத்துக்கும் போச்சுன்னா அவங்களுக்கு ஒரு தொழில் கிடைச்ச மாதிரி ஆ சம்பாதிக்கிறதுக்கு ஒரு தொழில் கிடைச்சிருச்சு ஒரு வேலை உனக்கு தொழிலே இவன் வாழ்க்கையும் முடிஞ்சு போயிடுச்சு வாழ்க்கையும் முடிஞ்சு போயிடுச்சு ஸோ இன்றைக்கி பாதுகாக்க வேண்டிய எல்லாமே வந்து இப்போ தவறாக தான் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க பட் இது யார் எடுத்து சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது சொன்னால் நம்பக்கூடிய பக்கம் இல்லை எனக்கு இன்னொரு ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய இடங்கள் இந்த ஆர்குமெண்ட்டில் டிபேட்ஸ் நிறைய இடத்துல நடந்துருக்கு நான் பார்த்துருக்கேன் இது சரின்னு சொல்லி சில ஒரு அறிவாளிகள் ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடியவர்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து இதில் வந்து ஆர்கியூ பண்ணுறாங்க இது சரி இப்படிதான் இருக்கணும் அது எஜுகேஷன் தான் எனக்கு தெரியாதவங்க எஜுகேஷன் ஒரு தீர்வு இருக்குன்னு தெரியாதவங்க இவங்களுக்கும் எஜுகேஷன்ல நம்பிக்கை இல்லை இவங்களையும் யாரும் யாரையும் எல்லாம் எஜுகேட் பண்ணி பழக்கம் இல்லை அதனால அப்படி ஒரு டூல் இருக்குன்னே தெரியாதவங்க தான் பேசுவாங்க கிட்டத்தட்ட சொல்ல போனா முரடர்கள் கரெக்டான்னு சொல்லலாம் டூல் இருக்கிறது தெரிஞ்சாதான் நீங்கள் அதை யூஸ் பண்ணுறதுக்கு டெக்னிக் வரும் டூல்லே இருக்கிறது தெரியலன்னா அவனுக்கு தெரிஞ்சது தான் யோசிக்கணும் டூல் இருக்குன்னு சொல்லி வெளியில் கொண்டு வரதுக்கு அரசாங்கம் தான் வந்து அதுக்கு அவங்க தான் வந்து ஸ்டெப் எடுக்க முடியும் இண்டிவிஜுவல்ஸ் ஓரளவு கை கட்டின வரைக்கும் ரீச் ஆகுவாங்க ஆக முடியும் வெயில் எடுத்துக்கு போது அரசாங்கமே எஜுகேஷன் நம்புறது எஜுகேஷனையே வந்து ஒரு பண சாதனமாக தான் முதல்ல நடத்திட்டு வந்த அந்த குருமார்களுடைய அந்த சாரம் தான் இப்ப ஏதோ லைவா போயிட்டு உயிரோட இருக்கிறது காரணம் கொஞ்சம் கவர்மெண்டால கிடையாது கிடையாது <laughs> அன்னைக்கு இருக்கிற பண்பாடு இன்னைக்கு பண்பாடு இருந்தாலும் உயிரோட இருக்கோ அந்த அளவுக்கு நாடு குறைச்சிருக்கு அந்த ஜீன்குள்ள இருந்து அது உள்ளுக்குள்ள இருந்து ஏதோ கொஞ்சம் பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த சட்டங்களை எல்லாம் தாங்கிட்டு அப்படி போயிட்டு இருக்கு இல்லைன்னா எல்லாம் ஒன்றும் கிடையாது இந்த அடுத்த தான் எல்லாமே அதே அதனால தான் எனக்கு ஒன்று தோணுது என்னென்னா இந்த பசங்கள்கிட்டலாம் ஒன்று என்கரேஜ் பண்ணுறது தான் நீ வந்து வாழ்க்கைக்கு போக வேலை செஞ்சு சம்பாதிக்கணும் நீ படி அதெல்லாம் ரைட்டு முடிஞ்ச ஒரு டீச்சர் வேலைக்கு போ மீதி எந்த வேலையை விட டீச்சர் அது பெட்டர் வாழ்க்கையில் சம்பளம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல எஜுகேஷனில் ரொம்ப ஹையான அறிவாளிகள்லாம் எஜுகேஷனுக்கு வருவோம் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா வேற எங்கேயும் வேலை இல்லாதவங்க தான் டீச்சராக வரலாம் டாக்டராக போக முடியல ஐடிக்கு போக முடியல அட்வொகேட்டாக போக முடியல இன்ஜினியராக போக முடியல எதுக்கு லாயக்கு இல்லைன்னா கடைசியாக என்ன பண்ணுறேன்னா நான் டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸ் போகிறேன் ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு வந்து இந்த இன்னொரு விஷயம் ஆக்சுவலாக நம்ம அதை பிரேக் பண்ணாமல் சக்கர யுகம் மாதிரி இருக்குது அதை பிரேக் பண்ணாமல் உள்ளே போகவே முடியாது அப்படி ஒரு வியூ உண்டாச்சு ஒரு சின்ன சொல்ல மாட்டோம் நாங்கள் பெங்களூர்லேருந்து கோயம்புத்தூர் போகிறதுக்காக நாங்கள் வந்தோம் அப்போ நாங்கள் டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம் ஸோ பத்து மணிக்கு வர வேண்டிய வண்டி ஒம்பது மணிக்கு வர வேண்டிய வண்டி இப்போ ஒம்பது ஒன்பதாயிரம் வரல பத்து மணி ஆச்சு வரல பதினொன்று மணிக்கு வரல எங்களுக்கு வர வேண்டிய நாங்கள் புக் பண்ண வண்டி பட் அதே வண்டி வே பதினொன்று பத்தரைக்கு போகிற பஸ்ஸு பதினொன்றரை பஸ்ஸு எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்குது நாங்கள் கேட்குறோம் ஒம்பது மணிக்கு நாங்கள் எங்களுக்கு புக் பண்ண வண்டி ரிப்பேர் இருக்குங்க வந்திருக்கு அப்படிங்கிறாங்க நாங்கள் பண்ணுறது ஏசி கோச்சு புஷ்பேக் உள்ளது ஸ்லீப்பர் இப்போ என்ன கடைசியாக வந்து ஒரு இது வருது அதில் வந்து நார்மல் தான் ஏசி இல்லை ஸ்லீப்பர் கிடையாது செமி ஸ்லீப்பர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்கள் ஏறி போகிறாங்க அப்போ நாங்கள் ஒரு அஞ்சு பேர் மொத்தம் அஞ்சு பேர் அதில் அஞ்சு அஞ்சு பேர்த்து நாங்கள் மூணு பேர் நாங்கள் ஃபைட் பண்ணுறோம் நாங்கள் இதுதான் கட்டிக்கிறோம் இது போக முடியாது நாங்கள் இந்த இந்த கம்ஃபர்ட்டுக்காக தான் நாங்கள் இந்த இவ்வளோ காசு கொடுத்து நாங்கள் பண்ணிடுறோம் அப்படிங்கும்போது எங்களுக்கு இப்போ நீங்கள் அந்த வண்டி இல்லாமல் வேற ஒரு வண்டி கொடுத்தீங்கன்னா இதே மாதிரி வண்டி நிறைய இருக்குது அதில் போயிருப்போம் எக்ஸாம்பிளாக போயிருப்போம் எதுக்கு உங்களுடைய பர்டிகுலராக உங்களுடைய டிரான்ஸ்போர்ட் பண்ணோம்னா இந்த கம்ஃபர்ட் உங்களுக்குனால இப்போ இல்லைங்கனாலும் சொல்லக்கூடாது so you are to some alternatives அதை பாருங்கன்னா வேறு வழி இல்லை சார் எங்கிட்ட வேறு வண்டி இல்லை இதான் இருக்குது இதான் போக முடியும் அப்படின்னு சொல்லும்போது இல்லை எங்களுக்கு வந்து வேறு ஏதாவது ஆல்டர்னேட் பண்ணுவாங்க அவங்க வண்டி அவங்களுக்கு வண்டி இருக்குது அதில் பண்ணி கொடுங்கன்னா இல்லை அதெல்லாம் பண்ண அவங்க முடியாதுங்க இதில் போனால் போங்க இல்லை நீங்கள் நாளைக்கு போய் நாளைக்கு போய்க்கிங்க இல்லை அப்படின்னா நான் இன்னைக்கு போகிறத டிக்கெட் கொடுக்க நாளைக்கு போட்டு அப்போ நாங்கள் நாளைக்கு போகிறோம் இன்னைக்கு நாளைக்கு பேருக்கு லாட்ஜிங் சார்ஜஸ் ப்ளஸ் எனக்கு ஃபுட் சார்ஜ் நான் கொடுத்துருக்கேன் நஷ்டம் தொழில் நஷ்டம் எல்லாம் பேச முடியாது என்ன எங்கிட்ட எங்கிட்ட போய் பேசிக்கிங்க அப்படின்னு போயிட்டேன் நீங்கள் கொடுக்கலன்னா இல்லைன்னு சொல்லி எனக்கு எழுதி கொடு நான் எங்கே போகணும் ஸ்டேஷனுக்கு போகிறேன் ஏன்னா அது இல்லைன்னு சொல்லி அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னு நம்ம இந்த இந்த கன்சர்ன் ஹோட்டல் போகிறோம்னா போயிடணும் நாங்கள் மூணு பேர் பேசிட்டு இருக்கோம் அவன் சொல்கிற ரெண்டு சீட் இருக்குது சார் இப்போ இதில் வர்றீங்களா இல்லையா அடுத்த ரெண்டு பஸ் வருது அது ரெண்டு சீட் இருக்குது இதில் யார் வேணும்னா என் கூட பேசிட்டு இருக்கிற ஹை கிளாஸ் சார் நம்ம போவோமா அப்படின்னு அவன் சொல்கிறேன் சார் நான் சாரி சொல்கிறான் சாரி ஐயா சம் மோர் ஒர்க் நான் ஐ கேன் காம்ப்ரமைஸ் திஸ் அவங்க கூட போயிட்டாங்க இப்போ சண்டை போட்டாங்க மூணு பேர் வெளியே இருக்கோம் இது வந்து இந்த சந்தர்ப்பவாதம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா இந்த சுயநலம் வந்து உடம்புல ரத்தத்தில் ஊறி ஃபுல்லாக கலந்துச்சு அது எவ்வளோ படித்தவனும் சரி எவ்வளோ புத்தகம் சரி இது நிறையா காய்கறிகள் விற்கும்போது பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட நாங்கள் ஃபைட் பண்ணுறோம் இதெல்லாம் நிறைய நடந்தவர்கள் அவன் வந்து சாதாரணமாக வந்து ஏதோ ஒரு வெஜிடபிள் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் அந்த வெஜிடபிள் வந்து நார்மலாக வந்து ஒரு கிலோ வாங்கினா பதினஞ்சு ரூபா என்னமோ வந்துச்சு முப்பத்தஞ்சு ரூபா இது தொண்ணூறு ரூபாய் ஜாஸ்தி கேட்டான் இது எப்படி நீ நேற்று இருந்துச்சு இன்றைக்கி எப்படி ஒரு நாள் வந்து இருபது ரூபாய் ஜாஸ்தியாச்சு நான் கேட்டிருக்கேன் சார் வரத்து கம்மியாயிருச்சு அது ஐயோ வரத்து கம்மியாகிறதுக்கும் விளையிறதுக்கு எனக்கு சம்மந்தம் வருது ஒரு மூட்டை இருந்துச்சு ஒரு மூட்டைக்கான செலவு பண்ண பண்ணிக்க ஒரு மூட்டை இருந்துச்சு இன்னைக்கு வந்து பத்து பேர் கொடுத்தேன் இன்னைக்கு கம்மியாக தான் இருக்கு அஞ்சு பேர் கொடு அதுக்கு ரேட்டு எப்படி இன்க்ரீஸ் பண்ணுவேன் நீ அது ஒரு நாளில் இருபது ரூபா எப்படி இன்க்ரீஸ் பண்ணுவேன் இது என்ன நேற்று நீ வாங்கி வச்சு காய்கறி தான் இது இன்னைக்கு எடுத்து வைக்க நீ எப்படி கம்மியானா சார் இவ்வளோ சார் இருக்குது வாங்க வாங்க சார் அப்படின்னா சொல்லிட்டு சண்டை போட்டுருக்கோம் ஒருத்தன் வந்து நல்லா பொறுக்கி சார் உதவி போடுங்க முப்பது ரூபா கொடுத்து போகிறாங்க அவன் அப்போ கூட ஃப்ரெண்டு கிட்ட இருக்கீங்க sir I am comfortable to buy this அப்படின்னாங்க ஆமாம் ஆமாம் எனக்கு கிடைக்காது ஐ கேன் கம்ஃபர்டபுள் திஸ் அப்போது நீங்கள் நீங்கள் எங்கே போனாலும் சரி இந்த கூட்டம் நம்மளோட பெருசாக இருக்குது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது பெருசாக இல்லை ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது அது கூட இருந்தது ஒரு பெரிய சக்தி வந்தால் மட்டும்தான் மோதமே தவிர அது அது ரொம்ப இதாக இருக்கு அந்த சக்தியே இறைவனாக தான் இருக்கிறாங்க ஒன்றும் பண்ண என்னன்னா கற்றுக் கொடுத்துட்டு இருக்காரு இல்லை இன்னொரு தப்பாகவும் புரிஞ்சுக்கிறோம் நம்ம அது அவங்களுக்கு ஃப்ரீவெல்னால அவங்க அந்த ஃப்ரீவெல்ல என்ன தப்பாக யூஸ் பண்ணிருக்காங்க புரியுதுங்களா அவனுக்கு இருக்க வேண்டியது கடைசியாக அது மாதிரி பண்ணான்னா கடைசியாக அடி வாங்கி இடத்துல உட்காந்துருக்க போகிறாங்க தெரியும் உனக்கு அது வந்து விதி அது புரிஞ்சுங்க பட் அந்த ஃப்ரீவெல்னுடைய தப்பாக யூஸ் பண்ணுறவனுடைய தான் வந்து இப்போ நமக்கு போயிட்டுருக்குது அதை உடச்சிருக்கும் இந்த மாதிரி சர்ச்சைகள்லாம் வரும்போது ஒரு விஷயம் நமக்கு ஒரு கிளாரிட்டிக்காக தேவை தெரிஞ்சிருந்தால் நல்லது நமக்கு இந்த பதில் வந்து இப்போ நான் சொல்ல போகிறது ஏற்கனவே ரெண்டாவது நிலையில் சொன்னது இருந்தாலும் அவ்வளோ புரியாது புரிஞ்சாலும் ஞாபகம் இருக்காது அப்போ புரிஞ்ச மாதிரி இருந்தாலும் ஞாபகம் இருந்தாலும் யூஸ் பண்ணுற நேரத்தில் வராமல் போகிறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது என்னென்னா ஒரு விஷயத்தை க சர்ச்சை பண்ணும் பொழுது அனலைஸ் பண்ணும் பொழுதும் ஆராய்ச்சி பண்ணும் பொழுது இது எப்படி நடந்தது ஏன் நடந்தது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணும் பொழுது அந்த விஷயம் அந்த டாப்பிக்கை வந்து நம்ம மத்திங்கிற டொமைனில் கொண்டு வந்து வச்சு அனலைஸ் பண்ணணும் மத்திங்கிற லைட் வெளிச்சத்தில் தான் அனலைஸ் பண்ணணும் ஆராய்ச்சி பண்ணணும் இது சரியா இது தப்பு இது இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கணும் இந்த இடத்துல அவன் என்ன பண்ணியிருக்கணும் இவன் என்ன பண்ணியிருக்கணும் நான் என்ன பண்ணியிருக்கணும் என்ன பண்ணால் அவங்க இவன் இப்படி பண்ணால் இதெல்லாம் வந்து எந்த வெளிச்சத்தில் பார்க்கணும் மத்திங்கிற டொமைனில் தான் வச்சு பார்க்கணும் லைட்டில் தான் பார்க்கணும் அனலைஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு திரும்ப மூட்டை கட்டி வைண்ட் அப் பண்ணி இந்த சேப்டர் தூக்கி போடுப்பா அப்படின்னு போடுறோம் பாருங்க அப்போ என்ன செய்யணும் இது வந்து இப்படி நடந்ததுக்கு காரணம் விதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூட்டையை கட்டி வைக்கணும் அனலைஸ் பண்ணி முடிச்ச பிறகு விதின்னு சொல்லணும் அனலைஸ் பண்ணும் பொழுது பண்ணி முடிகிற வரைக்கும் மத்திங்கிற டொமைனில் தான் வச்சுப்பாங்க அப்போ தான் சரியான முடிவுகளே அடுத்த தடவை எடுக்க முடியும் அதனால திரும்ப திரும்ப தப்பு பண்ணுவோம் திரும்ப திரும்ப எல்லாம் தப்பு பண்ணுறது நல்லா இருக்காது அப்போ படித்ததுலாம் நெகட்டிவாக பயன்படும் அப்படி தான் போயிடும் அப்போது என்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் அடிச்சுட்டு போயிட்டானா நம்ம என்ன போவோம் அவன் விதி அவன் அடிச்சுட்டு போகிறான் அவன் ஈஸ்வர் தான் அடிச்சுட்டு போகிறான் சும்மா இருக்க முடியுமா அதை காப்பாற்றுறதுக்கு திரும்ப அவனை துரத்தி பிடிக்க முடியுமான்னு ட்ரை அதான் ஃப்ரீ வேலை அந்த ஃப்ரீ வேலை யூஸ் பண்ண நீங்கள் வந்து உங்களை கேட்ச் பண்ணணும் அது வந்து உங்களோட டியூட்டி வேற நீங்கள் உங்களை பாதுகாக்கிற விஷயம் புழு பூச்சி கடிக்க வருதுன்னா அது ஈஸ்வரான்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட போய் நம்ம போய் அவ்வளோ முடிஞ்சு போச்சு அது என்ன நடந்தோ பர்சை திரும்ப பிடிச்சு வந்து வரீங்கன்னா கிடைச்சது விதின்ட்டு வரணும் இது இவ்வளோ நேரம் மட்டும் சண்டை போட வேண்டியிருந்தது ஓடி துரத்துனதெல்லாம் விதி கஷ்டப்பட்டு ஆறு மணி நேரம் வீணாக போச்சுன்ட்டு வரணும் அல்லது பர்ஸு கிடைக்காம இருக்குன்னு வந்தால் கூட கிடைக்கக்கூடாதுங்கிறது விதின்ட்டு வரணும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் விதின்னு செட்டில் பண்ணி மனசை வந்து செட்டில் பண்ணி தூக்கி வச்சுட்டு அடுத்த வேலையில் முழு மனசு ஈடுபட முடியணும் பதட்டம் இல்லாமல் டென்ஷன் இல்லாமல் அப்புறம் இன்னொருத்தட்ட எப்படியாவது டிஸ்கஸ் பண்ணும்போது அடுத்தவங்களுக்கு குறிப்பாக சொல்லிக் கொடுக்குற சூழ்நிலையில் இந்த விஷயத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணும்போது திரும்ப அதை கொண்டு வந்து மதியம்னு சொல்லி வச்சு அனலைஸ் பண்ணணும் இந்த திருடனுக்கு எங்கே போச்சு அறிவு அவன் திருடாமல் இருக்க வேண்டியது அப்படி தான் ஆராய்ச்சி பண்ணணும் அதில் அவன் திருடனு விதின்லாம் ஆராய்ச்சி ஆராய்ச்சி பண்ணும்பொழுது விதின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணுவாங்க மதியம்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அந்த சாப்டர் திரும்ப க்ளோஸ் பண்ணும்பொழுது அவன் போ விதி தொலை அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு கடைசியாக விதின்னு சுற்றி சொல்லி செட்டில் பண்ணிட்டு அடுத்த வேலைக்கு போகும் அப்போ தான் சரியான ட்ராக்ல போக முடியும் அடுத்தது என்னன்னா இதில் இந்த டாப்பிக்கில் ஒரு விஷயம் ஞாபகம் வைக்கணும் இது ஞாபகம் வைக்கணும்னா இது ஒரு உண்மை இது எந்த அளவுக்கு கரெக்ட் அப்படின்ட்டு நம்ம அனலைஸ் பண்ணணும் பார்க்கணும் பொருத்தி பொருத்தி பார்க்கணும் எதுனா இது வேறு டைமென்ஷனில் பேசியிருந்த இருந்த தலைப்பில் விஷயங்களை சரி பண்ணுறது அப்படிங்கிறது கொம்பை விட்டு வாழை பிடிக்கிறது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு எங்கே பிடிக்கணுமோ அங்கே பிடிச்சா அது கண்ட்ரோலுக்கு வரும் அப்போது நம்ம பெரியவங்க கண்டுபிடிச்சது ரிஷிகள் கண்டுபிடிச்சது இந்த ட்ராக்கை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க கண்டுபிடிச்சது மனித மனநிலை மனப்பான்மை வேலை செய்யக்கூடிய psychology Indian method of psychology நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தடில் எக்ஸ்பர்ட்ஸ் எங்கே கொண்டு வராங்கன்னா ஒரு மனுஷனை வேறு இடங்கள்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பதிலாக தர்மத்துக்கு கீழே ஒருத்தனை கண்ட்ரோல் கொண்டு வரணும் தர்மத்துக்கு ஒருத்தனை கட்டுப்பட வைக்கிறது தான் தீர்வு அதுதான் அவ ஏன்னா பிரச்சனைகள் வேறு வேறு வேறு எதிர்பாராத சூழ்நிலைகள்லாம் வாழ்க்கையில் வந்துட்டு இருக்கு அப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எந்த சூழ்நிலையில என்ன செய்யணும் அப்படிங்கிறது தனித்தனியா சொல்லி கொடுத்துருந்தீங்கன்னா சட்டம் பெருசா போயிட்டே இருக்கும் அதனால தான் நீங்க சட்ட புத்தகம் பெருசா போயிட்டு இருக்கு ஏன்னா புது புது சூழ்நிலை வருது நூறு வருஷத்துக்கு முன்னாடி சிக்னல் கிடையாது இப்ப அப்ப சிக்னல்ல என்ன செய்யணும்னு சட்டம் போட்டு புது புது பிரச்சனை வருது புது புது சட்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கு ஆனால் எந்த சட்டத்துக்கு தான் மக்களை கட்டுப்பட வைக்கிறது அரசாங்கம் ஆனால் அது தீர்வு கிடையாது தர்மத்துக்கு கட்டுப்பட வைக்கணும் தர்மங்கிறதுனா என்ன புண்ணியம் வர்ற மாதிரி காரியங்களை செய்யணும் பாவம் வராத மாதிரி காரியங்களை செய்யணும் இதுதான் தர்மம் இதுக்கு கட்டுப்படுறதுக்கு தேவையான மனக்கட்டமைப்பை ஏற்படுத்தணும் அதுக்கு அரசாங்கம் பண்றதில்லை அப்ப என்னன்னா இது என்ன பண்ணி பிரயோஜனம் இல்லாம அப்போ அப்புறம் அடுத்த ஸ்டெப் தர்மத்துக்கு ஒருத்தன் கட்டுப்படணும்னா ஒருத்தன் தெய்வத்துக்கு கட்டுப்படணும் தெய்வத்துக்கு கட்டுப்படாத ஒருத்தன் தர்மத்துக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லாமல் போகிறது காரணம் இல்லாமல் போயிடுது ஒருவேளை ஒருத்தன் கட்டுப்பட்டு இருக்கிற மாதிரி இருந்தால் கூட அது நிலையானதாக இருக்க முடியாததாக போயிடுது ஒரு நாள் வாழ்க்கையில் ஃப்ரஸ்ட்ரேட் ஆனான்னு வச்சுப்போம் ஆமாம் தர்மத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்து எனக்கு என்ன சார் கிடைச்சது அப்படின்னு நான் கஷ்டப்படுறேன் பாருங்க சார்னு கேள்வி கேட்டான்னா இவன் தான் உலகத்தில் எல்லா ரவுடியை விட பெரிய ரவுடியாக தர்மத்தோட வாழ்ந்து ஹர்ட் ஆனான்னு வச்சுக்கோங்க தெய்வத்துக்கு கட்டுப்பட்டவன் இல்லை வெறும் தர்மத்துக்கு தான் கட்டுப்பட்டவன் இவன் நான் நல்ல மனுஷன் சார் கடவுள் என்ன சார் கடவுள் அப்படின்னுட்டு ஒருத்தன் வாழ்ந்து வாழ்க்கையில் அதனால தோல்வியை சந்திச்சானா இவன் மிகப்பெரிய ரவுடியாக போயிடறான் ரவுடிக்கெல்லாம் ரவுடியாக போயிடறான் அப்போ தெய்வத்துக்கு கட்டுப்படணும் அப்போதான் தர்மத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது பிரயோஜனம்னு ஆகிடும் தெய்வத்துக்கு கட்டுப்படுறது எப்போ வரும் அப்படின்னா தெய்வத்தை ஒருத்தர் ரெக்கக்னைஸ் பண்ணும் அப்பதான் கட்டுப்படுறோம் கட்டுப்படும் ஆனால் இது ஒரு சிக்கலான இடம் தெய்வத்தை ஒருத்தர் ரெக்கக்னைஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டாக தெய்வத்துக்கு கட்டுப்படுறது ஃபஸ்ட்டானா தெய்வத்துக்கு கட்டுப்படுறது தான் ஆனா ஆனால் எப்போ ஒருத்தன் தெய்வத்துக்கு நல்லபடியாக கட்டுப்படுவான்னா தெய்வத்தை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டா ரெக்கக்னைஸ் பண்ணிக்கிட்டான் இதில் எதை சார் முதல்ல செய்கிறதுன்னா வேற வழியே இல்லை தெய்வத்துக்கு கட்டுப்படுறது தான் என்ன அதனால அதனால தான் ஒரு வயசுல காது ஊத்துலாம் கட்டுப்படுறது ஆனா ஒரு வயசுல நீங்க உட்கார வச்சு போதனை பண்ண முடியாது கடவுள்னா என்ன தெரியுமா கடவுள் இருக்கிறார் போதனை அவனுக்கு புரியாது அப்ப என்ன அவனை வந்து கட்டுப்படுறது தான் வழியில தெய்வத்தை கட்டுப்படணும் அடிக்கடி கோயிலுக்கு அழைச்சிட்டு போகணும் குழந்தையா இருக்கும்போது கோவிலுக்கு அழைச்சிட்டு போகணும் வழிபடுற சமயத்துல குழந்தைய படுக்க போட்டுருணும் குழந்தையா இருக்கும்போது குழந்தை எங்கே தூங்குற அம்மா அப்பா இங்கே சுவாமி கும்பிட்றாங்க குழந்தை தூக்கிட்டு வந்து இங்கே போடு இங்கே படுத்து கிடக்கட்டும் சுவாமி கும்பிடு பூஜை அப்போ தெய்வத்துக்கு கட்டுப்பட்டு கட்டுப்பட்டு அந்த குழந்தை வளர வளர அப்புறம் தர்மத்துக்கு கட்டுப்படுவான் அப்புறம் இயற்கையாக மைண்டு கட்டுப்பட்ட மனம் பக்குவப்படுகிறது பக்குவப்பட்ட மனசு கடவுளை சுலபமாக ரெக்கக்னைஸ் செய்கிறது இது எல்லா போதனையும் சுலபமாயிடுது அதுக்கப்புறம் அவன் ரெக்கக்னைஸ் பண்றான் அப்பா நல்ல வேலை நான் வந்த வழி கரெக்ட் நான் ரொம்ப கிஃப்டடு இப்போ தான் அவன் சொல்கிறேன் என்ன மாதா பிதா குரு தெய்வம் நல்ல வேலை இவங்க என்னை வந்து சரியாக வளர்த்துட்டாங்க நான் பிழைச்சேன் இப்படி ஒரு அம்மா அப்பா இப்படி ஒரு குருநாதர் கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருந்தாங்க அவங்க என்னை காயப்படுத்துகிறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ தான் தெரியுது அவங்க எனக்கு மிகப்பெரிய உதவி செஞ்சுட்டாங்க நல்ல வேலை நான் இந்த வீட்டில் வந்து பிறந்தேன் நல்ல வேலை இந்த அம்மா அப்பாட்ட வந்து பிறந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்னும் இன்னும் இந்த நன்மைகளை பார்க்கும் பொழுது உண்மைகளை பார்க்கும் பொழுது அவன் இன்னும் இன்னும் பெற்றோர்களையும் குருவையும் நமஸ்காரம் செய்கிறான் பண்ணுகிறான் என்ன அந்த நன்றி உணர்ச்சி இதை செய்யலைன்னா என்ன ஆகுதுன்னா அப்போ இன்னும் இன்னும் பெற்றோருக்கும் குழந்தைக்கும் சச்சரவாகுது ஏன்னா ட்ராக்கே திருப்பி விட்டாச்சு அவங்க ஒரு பக்கம் இவங்களும் ட்ராக் வேற இதெல்லாம் பார்த்தா இன்னைய சமுதாயம் அப்படி போகிற மாட்டேன் ஓகே ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது நம்ம அந்த விதிமதி அனலைசேஷனுங்கிற தான் தெளிவாக இருக்கணும் அதில் இல்லைன்னா பாடம் நடத்துறதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் வேஸ்ட் மட்டும் இல்லை பல நேரங்களில் தவறாகும் நெகட்டிவாக போகிறது நிறைய சான்ஸ் தவறாக போயிடும் அதனால் விதிமதி எப்படி அனலைஸ் பண்ணணுங்கிற ஃபார்முலா இருக்கணும் அதில் உறுதியாக இருந்துட்டு தான் இதை பார்க்கணும் அப்படி அந்த சிரத்தையை நானே ஏற்படுத்துகிறேன் அதனால இதெல்லாம் பக்குவப்படாதவங்களுக்கு இதெல்லாம் விளக்க முடியாது எவ்வளோ விளக்குனாலும் மேலோட்டமாக எதையா சொல்லிட்டு போவதும் முடியும் இந்த மாதிரி எதுவுமே சொல்ல முடியாது எப்படி எந்தெந்த எந்தெந்த சகாம பக்தன் சகாம பக்தன் பயன்களை பயன்களை அடைய அடைய விருப்பம் கொண்ட விருப்பம் கொண்ட பக்தன் பக்தன் சகாம பக்தன்னா காமத்தை உடைய பக்தன் அது பேர் சகாம சகாம விருப்பம் கொண்ட பக்தன் விருப்பம் கொண்ட பக்தன் எந்தெந்த எந்தெந்த தேவத்தையின் தேவத்தையை சொரூபத்தை சொரூபத்தை சொரூபத்தைன்னா அந்த தேவத்தையை சிரத்தையுடன் சிரத்தையுடன் பூஜிக்க விரும்புகிறானோ பூஜிக்க விரும்புகிறானோ அந்தந்த பக்தனுக்கு அந்தந்த பக்தனுக்கு ஸ்ரத்தையை ஸ்ரத்தையை அந்த தேவ நானே நானே அந்த தேவதையிடம் அசையாததாக செய்கிறேன் செய்கிறேன் நானே அந்த தேவத்தையிடம் தான் வரணும் அல்லது நானே அந்தந்த தேவத்தையிடம் அப்ப அப்போ நானே ஏன்னா அங்க ஏவன்னு சொல்லியிருக்கேன் அகம் ஏவ விததாமி இவர் இந்த ஏவங்கிறத தாமுக்கு போட்டு விட்டாரு அதெல்லாம் தேவையில்லை அகமுக்கு தான் ஒன்று நானே ஏற்படுத்துகிறேன் ஏன்னா அந்த தேவத்தை இடமேன்னு போட்டாக்கா அப்புறம் வெளியில் வர மாட்டான்னு அர்த்தம் ஆயிடும் அப்படிலாம் கிடையாது அந்த தேவத்தை விட்டு வெளியில் வர முடியும் வேறு தேவத்தைகிட்ட போக முடியுது அப்புறம் என்னென்னா அந்த தேவத்தைகளை விட்டுட்டு இறைவனிடமும் வர முடியுது ஸோ அதெல்லாம் வந்து அதனால் அந்த தேவத்தை இடமேனு இந்த ஏவ இலக்கண விதிப்படி இங்கேயும் போடலாம் அங்கேயும் போடலாம் ஆனால் காணும் கான்டெக்ஸ்ட்னு ஒன்று இருக்குது விஷயம் என்ன சர்ச்சை நடந்துகிட்டு இருக்குன்னு ஒன்று இருக்குது அந்த கான்டெக்ஸ்ட்டுங்கிற இலக்கண விதிப்படி பார்த்தா இந்த ஏவை அந்த அதை அந்த ஏங்கிறத ஏங்கிற விகுதியை வந்து தேவத்தை கூட சேர்க்க முடியாது நான்குறது கூட தான் சேர்க்கணும் அப்போ நானே அந்தந்த தேவத்தையிடம் அசையாததாக செய்கிறேன் அப்படின்னு போட்டாங்க நான் தான் அதை பண்ணுறேன் எவ்வளோ காலத்துக்கு இது இருக்கணும்னு நான் நினைக்கிறேனோ அவ்வளோ காலத்துக்கு இருக்கும் அப்புறம் அதை விட்டு நான் என்னைக்கு மாத்திரம்னா அன்றைக்கி அவன்கிட்ட மாறிட்டோம் இப்போ என்னென்னா இதே மாதிரி தான் அடுத்த சுலோகமும் தொடலாமா வேண்டாமா நீங்கள் சொன்னீங்கன்னா தொடலாம் அது சேம் மாதிரி தான் இருக்கும் பெரிய எக்ஸ்பிளேஷன் எக்ஸ்பிளேஷன் ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆனால் இதில் இன்னொரு டாபிக் உள்ளே வருது இல்லை வழிபாடுங்கிற கட்டமைப்பு உள்ளே வருது கொஞ்சம் இதாகும் ஆனால் இவர் ஒன்பது வரைக்கும் சொல்லியிருக்காரு உங்களுக்கு ஓகேவா சதயா சதயா ஸ்ரத்தயா ஸ்ரத்தயா யுக்தக யுக்தக சதயா சதயா ஸ்ரத்தயா யுக்தக ஸ்ரத்தயா யுக்தக तस्याः तस्याः आराधनम् आराधनम् ईहते ईहते तस्याः आराधनम् ईहते लभते च लभते च ततः ततः कामान् कामान् मया मया एव एव मयैव मयैव विहितान् विहितान् हि हि तान् तान् लभते च लभते च ततः காமான் காமான் மயைவ மயைவ விஹிதான் விஹிதான் ஹிதான் ஹிதான் ரொம்ப அழகான ஸ்லோகம் ரொம்ப நுட்பமான பொருளுடையது அவன் ஸ்லோகம் நிறைய கற்றுக்கிறதுக்கு நிறைய இருக்குது சக சகன்னா அவன் அந்த சன் இருக்கிறது ஆக்சுவல் வீடு சக புணர்ச்சி விதினால ச அப்படின்னு நம்ம பார்க்கணும் சக தயா ஸ்ரத்தையா ஸ்ரத்தையா ஸ்ரத்தையுடன் ஸ்ரத்தையாங்கிற வார்த்தை நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம் போன ஸ்லோகத்துலையும் பார்த்துருக்கோம் ஸ்ரத்தையுடன் எந்த ஸ்ரத்தையுடன் தயா ஸ்ரத்தைய ஸ்ரத்தையா அப்படின்னா என்ன அந்த ஸ்ரத்தையுடன் எந்த அந்த ஸ்ரத்தையுடன் அப்படின்னா இப்போ முன்னாடி சொன்னனே இப்போ சிரத்தை அப்படின்னு பேசியிருக்கோமே சிரத்தையுடன் வழிபடுகிறான் அந்த சிரத்தையை நான் தான் கொடுத்தேன் அப்படின்லாம் போன ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கேன் அந்த சொல்லப்பட்ட ஸ்ரத்தையுடன் யுக்தக யுக்தகன்னு என்ன ஞாபகம் வருதுங்களா யுக்த அப்படிங்கிறது நம்ம இணைந்த வேறு சொல் பார்த்துருக்கோம் இதுல என்ன யோகம் அப்படிலாம் வந்து பார்த்துருக்கோம் அப்படி யுக்தக இணைந்தவன் அப்படின்னா அந்த சிரத்தையை பெற்றவன் அர்த்தம் வேற ஒன்றும் இல்லை சிரத்தையோட சமஸ்கிருதத்தினுடைய எக்ஸ்பிரஷன் வந்து சிரத்தையுடன் இணைந்தவன் இணைந்தவன் இருக்கு தமிழ்ல சொன்னா எப்படி சொன்னோம் சிறந்தையை பெற்றவன் அப்படி தமிழ்ல சொல்ற முறை அப்படி அந்த சிறந்தையை பெற்றவன் அவன் என்ன செய்யறன்னா தஸ்யாக ஆராதனம் ஈகத்தே ஈகத்தே அப்படின்னா வழிபடுகிறான் செய்கிறான் ஒரு ஷிப்ஸ் அப்படின்ட்டு அர்த்தம் என்ன செய்கிறான் செய்கிறான் ஈகத்தே செய்கிறான் நாடி செல்கிறான் அலைகிறான் தேடி ஓடுகிறான் அது பேர் ஈகத்தே விரும்பி தேடி ஓடுதல் தமிழ்ல இன்னும் சொல்ல போனா கொஞ்சம் ஒரு வார்த்தை ஒரு மாதிரியா இருக்கணும் ஆனா அதுதான் ஈகத்தைங்கிறதுக்கு சரியான வார்த்தை அரிப்பெடுத்து போறேன்னு சொல்லுவாங்க அதான் ஈகத்தை அப்படின்னா என்னன்னா உணர்ச்சி வசப்பட்டு செல்கிறான் மயக்கத்தில் செல்கிறான் தடுமாறி செல்கிறான் கட்டுப்படுத்த முடியாமல் செல்கிறான் ஈகத்தே என்ன ஈகத்தே ஆராதனம் ஈகத்தே ஆராதனையை செய்கிறான் அப்படின்னா அதையே பிடிச்சிக்கிட்டு வழிபடுறேன் சார் அப்படின்னு சொல்கிறோம்ல அதையே பூஜை பண்ணுற தமிழில் அதுக்கு என்ன சார் அதையே கத்தின்னு கிடக்கிறான் அதான் மிகத்தை அதையே வழிபடுகிறான் வழிபடுதல்னா என்னன்னு வேற இடத்துல நம்ம பார்க்குறோம் வழிபடுறதுனா கற்பூரம் கட்டுறதில்ல அதையே வழிபடுதல்னா அதையே உயர்வாக நினைத்து முடிவு செய்து கத்தியாக நினைத்து அதற்கு ஏற்ப தன்னுடைய மனதை வழிப்படுத்தி கொள்ளும் கட்டமைப்பு வழிப்படுத்தி கொள்ளும் செயல் அது பேர் தான் வழிபாடு பிடிவாதம் ஆ தன்னுடைய மனதையே பிடிவாதம் ஆக்குகிறான் தன்னுடைய மனதையே அதற்கு ஏற்ப மாற்றுகிறான் அதையே அதிலேயே மூழ்கி போகிறான் வேறு எந்த எண்ணத்தையும் ஏற்றுக்கொள்ளாமல் அதிலேயே மூழ்கி மூழ்கி அதற்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்கிறான் தன்னை மாற்றிக்கொள்ள முடிவெடுத்துக் கொள்கிறான் அந்த பாதையில் செல்கிறான் அது தான் வழிபாடு வழிப்படுத்துவது வழிபாடு அது எது வேணாலும் இருக்கலாம் தொழிலாக வேணாலும் இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் அல்லது சுவாமி கும்பிட்றதாக வேணாலும் இருக்கலாம் இதெல்லாம் வழிபாடு அதை தான் வழிபாடுகிறான்ங்கிறது தான் இங்கே ஆராதனம் ஈகத்தே அப்படின்னு சொல்கிறார் அதை ஆராதனை செய்கிறான் அப்படின்னா வழிபடுகிறான் தன்னை வழிபடுத்தி கொள்கிறான் தஸ்யாக ஆராதனம் ஈகத்தே அதனுடைய ஆராதனத்தை செய்கிறான் தஸ்யாகன்னா அதனுடைய அப்படின்னு அர்த்தம் அதனுடையங்கிறத விட தமிழ்ல சொன்னால் அவளுடைய ஆராதனத்தை செய்கிறான் எவளுடைய ஆராதனத்தை செய்கிறான் தேவத்தையினுடைய ஆராதனத்தை செய்கிறான் தஸ்யாகா அவளுடைய தேவத்தான்னு சொன்னா என்ன விளக்கம்னு போன ரெண்டு ஸ்லோகத்தை நம்ம பார்த்துட்டோம் உடனே தேவத்தான்னு சொன்னா சரஸ்வதி மகாலட்சுமி நினைச்சிக்க கூடாது தேவத்தான்னு சொன்னால் முருகரும் தேவத்தா தான் அது தேவத்தான்னு சொன்னால் பெண்பால் சொல் சமஸ்கிருதத்தில் தேவத்தாங்கிறது முருகரும் தேவத்தா தான் பெண்பால் சொல் மூலமாக தான் ரெஃபர் பண்ணுறோம் தேவதைகள் ஆ தேவதைகள் தேவதை இங்கே வந்து பெண்பால் சமஸ்கிருதத்துடைய இலக்கண விதி வேறு இது வந்து ஜீவனோட இது ஒரு கட்டமைப்பு கட்டமைப்பு கட்டமைப்பு ஒரு பவர்ஃபுல் கட்டமைப்பு ஒரு கெப்பாசிட்டி ஆணும் இல்லாம பெண்ணும் இல்லாம அழியும் இல்லாத மாதிரியான ஒரு எல்லாத்துக்கும் காரணம் ஒரு கட்டமைப்பு சக்தி அது தேவதா அதே சமயம் தெய்வீக சக்தி மட்டும் நினைச்சிக்க கூடாது பதவி எல்லாம் கூட தேவத்தான்னு நம்ம சொல்லி சொல்லிட்டோம் பார்த்துட்டோம் அதனால அந்த பொருள்ல இங்கே பார்த்துக்கணும் அந்த பொருள் எல்லாத்தையும் தான் இங்கே கொண்டு வரும் மறந்து இருக்காரு அந்த தேவத்தையினுடைய ஆராதனத்தை செய்கிறான் தேவத்தையே வழிபடுகிறான் அப்படின்னா இப்போ என்ன பொருள் கிடைக்குமோ முழு பொருளை கொண்டு வரணும் ஜாக்கிரதை அப்படி தஸ்யாக ஆராதனம் நீங்கத்தே அந்த தேவத்தையை அந்த தேவத்தினுடைய வழிபாட்டை நாடி செல்கிறான் செய்கிறான் யார் இப்படி செய்யறா அந்த ஸ்ரத்தையை உடையவன் எந்த ஸ்ரத்தை உடையவன் இந்த நம்பிக்கையை உடையவன் அந்த நம்பிக்கை எப்படி இருந்தது என்னால் கொடுக்கப்பட்டது அது எப்படி நீங்க சொல்றீங்க போன ஸ்லோகத்துல அவரே சொல்லியிருக்கிறார் இப்படி என்னால் கொடுக்கப்பட்ட இந்த நம்பிக்கையுடன் அந்த தேவத்தையை பிடித்து கொண்டு அதே கத்தின்னு நம்புறான் அதுக்காக என்ன செய்யணுமோ அதை செய்கிறான் அதான் வழிபாடு அதே வழிபாடு பதவி பதவி பதவின்னு ஓடுறான் பணம் பணம் பணம்னு ஓடுறான் முருகா முருகா முருகன்னு ஓடுறான் லக்ஷ்மி லக்ஷ்மி லக்ஷ்மின்னு ஓடுறான் மனைவி மனைவி மனைவின்னு ஓடுறா இல்லை காதலன் காதலன் காதலன்னு ஓடுறா அழகு அழகு அழகுன்னு விடுற புகழ் புகழ் புகழ்னு விடுற ஏதோ ஒன்று அந்த மயக்கத்தில் அதையே பிடிச்சிக்கிட்டு அதே கத்தின்னு அதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்யறான் அதை குளிப்பாட்டுறான் அதை தான் உயர்த்தி உயர்த்தி பேசுகிறான் புகழ்ந்து புகழ்ந்து பேசுகிறான் அதுக்கு நான் அடிமையா கிடக்கிறான் அதுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அரமணிக்கிறான் தன்னுடைய உடலை கஷ்டப்படுத்துறான் தன்னுடைய மனசை கஷ்டப்படுத்துறான் காலையில் நாலு மணிக்கு எழுந்துச்சு கிரவுண்டுக்கு ஓடு ஓடு ஓடி போய் ஓடு ஓடுன்னு ஓடுறான் ஏன் தூக்கத்தை விட்டு விடுறேன் என்ன சார் இது ஓடாமல் என்ன சார் வாழ்க்கை ஃபஸ்ட்டு ஏகப்பட்ட பெயினை தங்குறான் இதுதான் அவர் ஒரு வார்த்தையில் சொல்கிறாரு பசியாக ஆறாவது ஈகத்தே அதற்கு அதற்குரிய வழிபாடுகளை எல்லாம் செய்கிறான் அதுக்கு அடிமையாகிறான் அப்படி செஞ்சு என்ன செய்யறான் லபத்தேச்ச இது வந்து கோயிலுக்கு ஓடுறதும் வரும் இது எங்க பார்த்தாலும் ஓடுறதும் வரும் கோயிலுக்கு ஓடுறதும் வரும் சர்ச்சுக்கு ஓடுறதும் வரும் மசூதிக்கு ஓடுறதும் வரும் புத்தரை நோக்கி ஓடுறதும் வரும் இன்னும் உலகத்தில் எங்கெங்கே ஓடுறதோ அதெல்லாம் வரும் பதவிக்கு ஓடுறதும் வரும் படிப்பு ஓடுறதும் வரும் பணத்துக்கு ஓடுறதும் வரும் எங் எங்கே ஓடுறதும் வரும் அதையும் நோக்கமாக கொண்டு ஆமாம் ஒரு விஷயத்தை நோக்கமாக கத்தியாக வைத்துக்கொண்டு லட்சியமாக வருது ஒருத்தர் பத்து விஷயத்தை வச்சுருந்தாலும் அந்த பத்தும் வரும் ஒன்றுக்கு தான் ஓடணும்னு அவசியம் இல்லை பல பேர் பத்துக்கும் ஓடலாம் இருபதுக்கும் எத்தனைக்கு ஓடினாலும் அதெல்லாம் இது கீழே வந்துடும் அவ்வளோதான் அப்படி ஓடி லபத்தேச்ச லபத்தேன்னு அடைகிறான் லவ்னா அடைதல் அதுல இருந்தால் லாபம்ங்கிற வார்த்தை வருது இந்த லபங்கிற வார்த்தை வேற ஒரு இடத்துல கூட எங்கேயும் நான் பார்த்துருக்கோம் லபத்தேச்ச லபத்தே அடைகிறான் லபத்தேச்ச அடையவே செய்கிறான் அப்படின்ட்டு அப்படி ஓடி அப்படின்னா ஓடி கிடைக்காம போயிடுமா கிடைக்கும் ஒருத்தர் ஓடி கிடைக்காமே செத்து போயிட்டார் சார் அடுத்த பிரிவில் நிச்சயமா கிடைக்கும் ஏன்னா வந்த ஆசை பூர்த்தியாகவும் போக முடியாது அது சூக்ம நியத்திகள் உதவி செய்கிறது அப்படி லபத்தி ச தத்தக லபத்தி ச அது தத்தகன்னா அதற்கு பிறகு எதற்கு பிறகு இந்த வழிபட்டு ஓடி தத்தக அதன் பிறகு லபத்தி ச அடைகிறான் எதை சார் அடைகிறான் காமன் அந்த ஆசைகளை அந்த காமங்களை அவன் லபத்தே அடைகிறான் ஐ பரவாயில்லையே அடையிறன்னு சொல்றீங்க பெரிய விஷயமா இருக்க பெரிய தான் இது உண்மைதான் ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ என்ன சார் மையைவ மயா ஏவ என்னால் தான் என்ன சார் உன்னால் தான் மையான என்னால் ஏவன்னா தான் என்னால் தான் என்னால் தான் விகிதான் விகிக்கப்பட்டவைகள் அவைகள் எது நீ காமத்தை நோக்கி ஓடுனா ஒரு பலனை நோக்கி ஓடி உனக்கு அந்த பலன் கிடைச்சதில்ல அது எப்படி கிடைச்சதுன்னா என்னால் தான் கிடைத்தது அந்த பலன் ஏதோ அந்த அந்த கட்டமைப்பு கொடுத்தது நீ சொல்ற எலெக்ஷனுக்காக வேலை செஞ்ச சார் நான் வேலை செஞ்ச பலன் கொடுத்து நான் செஞ்ச வேலை பலனை கொடுத்துச்சுங்கிற என் அறிவை போட்டேன் சார் என் அறிவை போட்டு நான் எக்ஸாம் எழுதுன மார்க் வாங்கினேன் இது என்னுடைய அறிவு திறமைங்கிற அல்லது என்னுடைய முயற்சியால் பலன் கிடைச்சது என்னுடைய முயற்சிங்கிற இந்த பதவி சுகத்தை கொடுத்தது பதவியினால் வந்த பலன்கிற இந்த நபர் சௌகரிய உதவி செஞ்சார் இந்த நபரால் வந்த பலன்கிறார் அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் நான் அந்த ரூபத்தில் இருந்து கொண்டு நியத்திகளின்படி அதை கொடுத்தேன் விகித்தான் விகிக்கப்பட்டது பகுத்து ஆராய்ந்து நியத்திகளின்படி இந்த நபருடைய இந்த முயற்சி இந்த காலத்தில் இவ்வளவு பலனை இந்த இடத்தில் இவருக்கு இந்த விதத்தில் கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஏன் இஷ்டத்தை கொடுக்கல என்னுடைய கருணையால கொடுக்கல என்னுடைய பச்சாதாபத்தில் கொடுக்கல ஆனால் என்னுடைய பரந்த மனம் என்னுடைய அன்பினால் கொடுத்தேன் அப்படின்னு நினைச்சுக்காத அதுவும் கிடையாது நியத்திகளின் படி கொடுக்கப்பட்டது அதனால்தான் விகித்தான் நிர்ணயிக்கப்பட்டது விகித்தான்னு சொன்னா இருக்கக்கூடிய சட்ட திட்டங்களுக்கு ஏற்பவே கொடுக்கப்பட்டது எந்த சாமியும் கருணையோடெல்லாம் ஒன்றும் கொடுக்கறது இல்லைங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நீ கெஞ்சி கேட்டிருந்தா கெஞ்சி கேட்டா எவ்வளவு பலன் இருக்கு திமிரா கேட்டா திமிரா கேட்டா கேட்டதுக்கு பலன் இருக்கு அது எவ்வளவு கொடுக்கணும் இருக்கு அது எவ்வளவு அவனுக்கு சாமியே அப்படிதான் கொடுக்குது அதனால அவனுக்குலாம் பலன் கொடுத்துருந்துங்கிற எனக்கே கொடுக்கலன்னு கேட்டேன் அவர்கிட்ட ஏதோ ஒரு ஸ்பெஷாலிட்டி இருந்திருக்கு அந்த ஸ்பெஷாலிட்டி உண்டு அது என்னன்னு நமக்கு தெரியல ஆனா அவர் கையில லிஸ்ட் வச்சுட்டு இருக்காரு அந்த லிஸ்ட்ல இது இதெல்லாம் ஃபுல்லா இருக்குது இது இதெல்லாம் இல்லை அப்படின்னா என்ன பலன் கொடுக்கணுமோ அதெல்லாம் கணக்கு பார்த்து தான் கொடுக்கிறார் அப்படின்னா அந்த தேவத்தா கொடுக்கிறது அதை விளக்குறது தான் என்ன வார்த்தை விகிதான் அதான் விகிக்கப்படுகிறது தமிழ்ல கூட இந்த வார்த்தையை பயன்படுத்துறோம் பங்கிடப்படுகிறது விகிதம் விகிதம் அப்படிங்கிறதெல்லாம் விகிதம் அப்படிங்கிறதா நம்ம தமிழ்ல விகிதம்னு சொல்றோம் ஸோ விகிதம்னா பகுத்து ஆராயப்பட்டு எதற்கு எவ்வளவு என்று கணக்கின்படி முடிவுக்கு வரப்பட்டது கணக்கு இல்லாமல்லாம் கிடையாது சும்மா கேட்டாரு பிடிச்சதுங்கிறதுக்காக தூக்கி கொடுக்கறதுலாம் கிடையாது இந்த சமயம் அப்படிலாம் சும்மா தூக்கி கொடுக்கறதுலாம் கிடையாது அப்படி சும்மா தூக்கி கொடுத்துருந்தா என்ன இருக்கும் கோயிலுக்கு போய் கேட்டவனுக்கெல்லாம் கேட்டதெல்லாம் கிடைச்சிருக்கும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அவன் கேட்கறதும் கணக்கில் வைத்துக் கொள்ளப்படுகிறது அவனிடம் இருக்கும் மற்ற விஷயங்களும் கணக்கில் வைக்கப்படுகிறது இதை ரெண்டு கேற்பு கொடுக்கப்படுகிறது ஒருவேளை இவன் கேட்டு அதை அடைவதற்கு அவனிடம் மற்ற கட்டமைப்புகள் இப்போ இவனுக்கு துணையா இல்லை அப்படின்னா இப்ப பணத்தை கொடுக்க முடியாது கேட்டது வேஸ்ட் ஆனால் கேட்டது வேஸ்ட் கிடையாது கேட்டது கணக்கில் இருக்கும் இன்னொரு பிரிவில் அது பூர்த்தி செய்யப்படும் கட்டாயமாக வேறு வழியே கிடையாது அதெல்லாம் கணக்கில் வச்சுதான் விகித்தான் விகித்தான் ஹி அப்படின்னா என்ன அது எம்பசைஸ் பண்ண இப்போ சொன்னது இந்த கணக்கு வழக்குகளின் படியே தான் கொடுக்கப்பட்டது அப்படின்னா அதை இன்னும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக அந்த ஹி எது சார் இப்படி தான் தான்னா அவைகள் எவைகள் சார் இந்த கைக்கு வந்த பலன்கள் இருக்கு லபத்தேச்ச காமான்னு பார்த்தோமே அந்த காமங்களை அடைந்தாங்க அந்த காமங்கள் அந்த காமங்கள் கூறிய பலன்கள் வைத்து கொடுக்கப்பட்டது தான் அவைகள் அப்படிங்கிறது அந்த புரணம் பிரதி பேச்சல் அந்த பழங்களை பற்றி தான் சொல்கிறார் அந்த பழங்கள் என்னாலேயே ஆராயப்பட்டு கொடுக்கப்பட்டவைகள் தான் கணக்கிடப்பட்டு கொடுக்கப்பட்டவைகள் தான் கணக்கிடப்பட்டு தான் கொடுக்கப்பட்டன அப்படி அந்த வாக்கிய பொருள் இதில் என்னன்னா இந்த வழிபாடுகளை யார் எப்படி செய்தாலும் அவன் அந்த பலனை அடையான் எங்கு செய்தாலும் அது வந்து எங்கே செஞ்சான்னு இல்லை அது சோனியா காந்திக்கு செஞ்சாலும் சரி நம்ம ஜெயலலிதா செஞ்சாலும் சரி கருணாநிதிக்கு செஞ்சாலும் சரி இல்லை பக்கத்து வீட்டுக்காரனுக்கு செஞ்சாலும் சரி அல்லது ஒரு அரசு ஊழியருக்கு செஞ்சாலும் சரி அல்லது முருகருக்கு செஞ்சாலும் சரி அல்லது பிள்ளையருக்கு செஞ்சாலும் சரி இயேசுவுக்கு செஞ்சாலும் சரி அல்லாவுக்கு செஞ்சாலும் சரி அம்மாவுக்கு செஞ்சாலும் சரி அப்பாவுக்கு செஞ்சாலும் சரி நீ இந்த வழிபாடு அடைக்கலம் ஏற்று கதியாக ஏற்று நீ ஒட்டிக்கொண்டு இருந்தால் அந்த இடம் ஒரு பலனை கொடுக்கும் மெய் அடைக்கலம் ஏற்றதற்கு ஏற்ற பலனை கொடுக்கிறது ஏன் ஏன் கொடுக்கிறது என்றால் அது அந்த கட்டமைப்பினுடைய திறமை கிடையாது நான் வகுத்துள்ள நியத்திகளின் கட்டமைப்பின்படி என்னுடைய இயல்பினால் அது கொடுக்கப்படுகிறது என்னாலேயே தான் கொடுக்கப்படுகிறது அந்த கட்டமைப்பின் மூலமாக அப்படின்னா என்ன அவர் எல்லா கட்டமைப்புகளையும் அங்கீகரித்து இதை நம்ம குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே அப்படின்னா என்ன அப்படின்னா முருகரும் அங்கீகரிக்கப்பட்டு விட்டார் கிருஷ்ணரும் அங்கீகரிக்கப்பட்டு விட்டார் இயேசுவும் அங்கீகரிக்கப்பட்டார் அல்லாவும் அங்கீகரிக்கப்பட்டு விட்டார் கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிற ஒருத்தர் இருக்கிறார் அவரை நம்பி ஒருத்தர் போயிட்டு இருக்கான் அவரும் அங்கீகரிக்கப்பட்டு விட்டார் அவர் மூலமாக அவரை பின்தொடர்பவனுக்கு ஒரு பலன் கிடைக்குதுன்னா அந்த பலனையும் அவர் மூலமாக நான் தான் கொடுக்க உலகில் எல்லாம் அங்கீகரிக்கப்பட்டு விட்டது அப்பா அப்பன்னா இயேசுவை கும்பிடுறது அல்லாஹ் எல்லாம் தப்பு இல்லைன்னு சொல்லுங்க தப்பே கிடையாது நிஜமா தான் சொல்றீங்களா நிஜமா தப்பு கிடையாது நீ என்ன பேரை வச்சுக்கிட்டு நீ எதை கும்பிட்டாலும் அதுக்குரிய பலன் வரும் அதை நீ அனுபவிக்க தான் போற அதுக்குரிய பலன் வந்து தான் தீரும் அதுக்குள்ள பலன் தான் வரும் நீ எதை கும்பிட்டாலும் எல்லாம் ஒரே பலன் சொல்ல முடியாது பலன் வேறு வேறு எதை கும்பிட்டால் என்ன பலனோ அந்த பலன் வேறு ஆனால் பலன் வரும் அது தப்பும் கிடையாது ஒரு திருட்டு கூட்ட தலைவனை ஒருத்தன் ஒட்டிக்கிட்டு அவரை ஃபாலோ பண்ணிட்டு